விடமே வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் இங்கு முத்திரைகள் உடைக்கப்படுகிற விஷயங்களை குறித்து யூதருடைய நோக்கிலே அப்போஸ்டாக யோவான் கண்ட தரிசனத்தை இந்த ஆறாம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பதிமூன்று அதிகாரங்களை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்து விட்டேன் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் தொடர்ந்து வந்திருக்கிறீர்கள் இந்த ரெண்டு அதிகாரங்களும் மிகவும் தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது வலு சர்ப்பத்தை குறித்தும் அந்தி கிறிஸ்துவை குறித்தும் கள்ள தீர்க்க திசை குறித்தும் இந்த சாத்தானின் மூன்று திருத்தங்களை குறித்து நாம் தெளிவாக இந்த சபையின் நோக்கிலே நாம் தெளிவாக நாம் கண்டிருக்கிறோம் மிக தெளிவாக இப்போது அவைகளை யூதருடைய நோக்கிலே நாம் காணப்போகிறோம் சபையின் நோக்கிலே அப்போஸ்னாக யோவான் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பதிமூன்றிலே கண்ட விஷயத்தை இப்போது யூதருடைய நோக்கிலே அதை நாம் காணப்போகிறோம் இந்த யூதருடைய நோக்கு என்பது ஆறாம் அதிகாரத்திலே இந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிற விஷயங்களிலே துவங்குகிறது யூதருக்கு எப்போதும் அந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிற விஷயங்களாக இருக்கிறதை நாம் காண்கிறோம் ஏற்கனவே நாம் இந்த ஆறாம் அதிகாரத்தை இந்த நான்கு குதிரைகளை குறித்து ஏற்கனவே நாம் அதை கற்றிருக்கிறோம் நான்கு குதிரைகள் அந்த மு நான்கு முத்திரைகள் உடைக்கப்படும் போது நான்கு குதிரைகள் எப்படி தோன்றினது என்பதை நாம் ஏற்கனவே கண்டிருக்கிறோம் முதலாவதாக வெள்ளை குதிரை ரெண்டாவதாக சிவப்பு குதிரை மூன்றாவதாக அங்கு கருப்பு குதிரை நான்காவதாக மங்கிய நிறமுள்ள குதிரையை பற்றி நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம் இன்றைக்கும் நாம் அவர்களை நாம் விரிவாக்கமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இப்போது இந்த நான்கு குதிரைகள் என்பது இந்த வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்துவோடு இந்த மிருகத்தோடு சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரத்தில் யூதருடைய நோக்கில் இருக்கக்கூடிய இந்த நான்கு குதிரைகள் என்பது வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இந்த மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இந்த நான்கு குதிரைகள் நான்கு பக்கமாக அந்தி கிறிஸ்துவை நான்கு குதிரையாக நாம் கண்டது போல இந்த வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இந்த மிருகத்தை நான்கு மிருகமாக நாம் கண்டிருக்கிறோம் சிங்கம் என்றும் கரடி என்றும் சிவிங்கி என்றும் கெடிய மிருகம் என்று கண்டிருக்கிறோம் இது சபையுடைய நோக்கிலே மிருகம் என்று நான்கு பக்கமாக கண்டிருக்கிறோம் ஆனால் யூதனுடைய நோக்கிலே குதிரை என்ற நிலவரத்திலே அப்போ யோவான் தரிசனத்திலே காண்கிறார் அப்போது இந்த அதற்கு பின்பு வெளிப்படுத்தல் பதிமூன்றிலே கள்ள தீர்க்க திசை குறித்து நாம் கண்டோம் இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ற விஷயத்தை இந்த வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரத்திலே விஸ்தாரமாக நாம் அதை நாம் காணலாம் விழுந்து போன சபை அல்லது கள்ளதீர்க்கதரிசி அந்த ஆட்டுக்குட்டி என்பது கள்ளதீர்க்கதரிசி இதை இந்த வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரத்தில் விழுந்து போன சபை என்ற நிலவரத்தில் விஸ்தாரமாக அது சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே அதை நம்ம படித்தாலும் நம்ம அதை விளக்க உரையாக கற்றுக்கொள்வோம் எப்படி வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பதிமூன்று விளக்கமாக நாம் கற்றுக்கொண்டோமோ அதுபோல் இந்த வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரத்தை இந்த பதினேழாம் அதிகாரத்தில் நான் திரும்ப விளக்க உரைக்குள்ளாக நாம் கொண்டு வரப்போகிறோம் ஏற்கனவே வெளிப்படுத்தல் ஆறை நாம் கற்றுக்கிறோம் வெளிப்படுத்தல் பதினேழையும் நம்ம கற்றுக்கிறோம் இவைகளை நாம் ஒரு சில விளக்கமாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த ஆறாம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ள இந்த ஆறாம் அதிகாரம் என்பது அந்தி கிறிஸ்துவோடு சம்மந்தப்பட்டது பதினேழாம் அதிகாரம் என்பது கள்ள தீர்க்கத்தரசியோடு விழுந்து போன சபையோடு சம்மந்தப்பட்டது புரியும் நினைக்கிறேன் இல்லைங்கதா ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் என்பது அந்தி கிறிஸ்துவோடு மிருகத்தோடு சம்மந்தப்பட்டது இந்த வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் என்பது கள்ள தீர்க்க தசையோடு விழுந்து போன சபையோடு சம்மந்தப்பட்டது ஏற்கனவே பன்னெண்டு பதிமூன்று முடிச்சாச்சு இப்போ ஆறாம் அதிகாரத்தையும் பதினாலாம் அதிகாரத்தையும் திரும்ப விளக்கமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இன்றைக்கு நாம் ஆறாம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த ஆறாம் அதிகாரம் என்பது அந்தி கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட நான்கு குதிரைகள் வெள்ளை குதிரை என்பது நமக்கு தெரியும் வஞ்சகம் ஏற்கனவே படித்தாச்சு இந்த சிவப்பு குதிரை என்பது சர்வாதிகாரம் அடிமைத்தனம் என்பது நம்ம கற்றுக்கொண்டாச்சு கருப்பு குதிரை என்பது பஞ்சம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தான் வறுமை பஞ்சம் அந்த கிறிஸ்துவோட ஆள்களுக்கு செழிப்பு அங்கே எந்த இதுவும் இல்லை அதுக்கப்புறம் மங்கி நிறையமுள்ள குறுகை என்பது மரணம் இவைகள் அந்தி கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக நாம் கற்றுக்கொண்டோம் அப்போது இது கள்ளத்தீர்க்க திசையோடு நாம் ஐக்கியப்படுவது எப்படி கள்ளத்தீர்க்க திசையோடு சேர்ந்து தான் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்க திசை நெருங்கி தான் ஒன்றாக தான் இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தல் பதினேழில் இந்த மிருகத்தின் மேல் அவள் உட்கார்ந்துருக்கிறாள் அது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் இவைகள் உங்களுக்கு ஜாயிண்டாக இருக்கும் இப்போது இதற்கு ஆதாரமாக ரெண்டு தசுலோனிக்கு ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசித்தோம் ரெண்டு தசுலோனிக்கர் ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிப்போம் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் அந்த அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் இருக்கும் இந்த கிறிஸ்து அவன் வஞ்சகத்தோடு இருப்பான் என்பது அது இந்த கள்ளத்திற்க சேசோட ஜாயின்றதை நம்ம கற்றுக்கொள்ளணும் ஏற்கனவே இந்த வெளிப்படுத்தல் பதிமூன்றில் இந்த மிருகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்ம கற்றோம் அவன் சர்வாதிகாரியாக எல்லாரும் வழங்குவோம் இது இந்த கள்ளதீர்க்கத்தை சென்ற ரெண்டு கொம்புடைய ஆட்டுக்குட்டி தான் இந்த அற்புதங்களை நடப்பித்து அந்த மிருகத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை முழு பொறுப்படுத்திருக்கிறது கள்ளத்தீர்க்க தரிசி தான் என்று நம்ம ஏற்கனவே போகிற வார்த்தையில் படித்தாச்சு ஏன்னா வலு சர்ப்பத்தை போல இருக்குது அந்த மிருகத்துடைய எல்லா அதிகாரத்தையும் அதுக்கு முன்பாக நடப்பிக்குது அந்த அதிகாரத்தை தான் எடுத்துக்கிட்டது அப்புறம் அற்புதங்களை நடப்பிக்குது என்று வெளிப்படுத்தல் பதிமூணு பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் ஏற்கனவே கட்டும் பதினொன்று என்பது வலு சர்ப்பத்தை போல அது இருக்குது வலு சர்ப்பமும் கள்ளத்து கிருஷ்ணையும் ஒன்று தான் பன்னெண்டாம் வசனத்தில் மிருகத்தின் அதிகாரத்தை தான் எடுத்துக்கிட்டு பதிமூன்றாம் வசனத்தில் அற்புதங்கள் செய்து வஞ்சிக்குது அப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வஞ்சனை என்பது இந்த கள்ள தீர்க்கதரிசி விழுந்து போன சபையோடு இந்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்கலையா இதுதான் நாம் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்போது இந்த இந்த வெள்ளை என்ற குதிரை வஞ்சகத்தோடு வந்து அவன் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பஞ்சமும் அவனுக்கு செழிப்பும் மற்றவங்களை கொல்லக்கூடிய நிலவரங்கள் இருப்பது முதலாவதாக இந்த வஞ்சகம் என்ப விஷயத்தை தான் இருக்குது ஆகவே தான் இந்த ரெண்டு தேசத்துக்கு ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவன் சகலவிதமான வஞ்சகத்தோடு தான் மக்களை ஏமாற்றுவான் இந்த வஞ்சகம் அற்புதங்கள் என்பது இந்த கள்ள தீர்க்க தரிசி விழுந்து போன சபை மூலமாக தான் நடப்பிக்கப்பட்டு அந்த அந்தி கிறிஸ்துவை முன்னிறுத்தி கொண்டு வருவதாக நாம் காணுகிறோம் இங்கு தெசலோனிக்கை சொல்லும்போது அந்த மிருகம் அந்த க அவன் பாவ மனிதன் அந்த அக்கிரமக்காரன் என்று தான் அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன்தான் வஞ்சகத்தோடு செய்வான் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆனால் இந்த கள்ள தரிசியோடு விழுந்து போன சபையோடு தான் இந்த வஞ்சகங்கள் இருக்குது என்பதை வெளிப்படுத்தல் பதிமூன்றில் நம்ம கண்டுக்கணும் விளங்குதா அதை புரிஞ்சுக்கிடணும் இந்த வலு சர்ப்பமோ அல்லது அந்தி கிறிஸ்துவோ இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வணங்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த கள்ள தரிசி விழுந்து போன சபை சகலவிதமான அற்புதங்கள் நடப்பிப்பான் என்பது இந்த விழுந்து போன சபை மூலமாக தான் அது கொண்டு வரப்படுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்குதா அதனால் எல்லா விஷயங்களுக்குமே நம்ம ஒரு அந்தி கிறிஸ்துவை குறித்து பிசாசை குறித்து நமக்கு தேவையில்லை பிசாசு பிசாசாக இருக்கட்டும் அந்தி கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவாக இருக்கட்டும் அரசியல் ஆக பேய்கிட்டையும் போகட்டும் அது நம்ம உலக மனுஷன் நமக்கு சபையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் முக்கியம் நம்ம என்ன சபை அது விழுந்து போன சபைகள் கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த விஷயங்களோடு தான் நம்ம இப்போ கற்றுக்கொண்டோடைய ஒரு அந்தி கிறிஸ்து உலக அரசியலோ பிசாசோ அதெல்லாம் இதன் மூலமாக தான் அது அந்த நாட்களிலே கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள தான் உங்களுக்கு அதான் விளக்க வர நம்ம ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய சபை இல்லாத அனுபவங்கள் என்ற விஷயத்தை நம்ம கற்றாலே உலக அரசியல் பிசாசு அதுக்கு மேலே பிசாசு இருக்கான் அவன் தான் இப்பிரபஞ்சத்து தேவன் அவன் உலக அரசியல் வச்சுருக்கான் இவைகளெல்லாம் இந்த சபை ச சபை விழுந்து போன சபையோடு தான் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தல் ப பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணுல நமக்கு விளக்கமாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிடணும் விளங்க தான் உங்களுக்கு அதனால் நம்ம சாத்தானை குறித்து நம்ம கவலைப்படாண்டாம் உலக அரசியலை குறித்து நமக்கு தேவையில்லை நமக்கு ஆவிக்குரிய சபை இல்லாதது என்ன அப்படிங்கிறத மாற்று நம்ம விளங்கி கொண்டாலே போதும் என்பதை வெளிப்படுத்தல் பதிமூணில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் நம்ம ஏற்கனவே கண்டாச்சு கள்ள தீர்க்கதரிசி நம்ம படித்தாலே அந்திகிறிஸ்தை குறித்தும் பிசாசை குறித்தும் நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாம் கிளியர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு கொடுத்தோம்ல அதான் முக்கியம் விளக்குதா ஒரு விளக்கத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது எப்போது இந்த அந்தி கிறிஸ்தும் கள்ளத்தீர்க்கதரிசியும் ஒன்றா இருக்கிறாங்கிறது வெளிப்படுத்தல் பதினேழில் அந்த மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறாள் அப்படிங்கிறது நெருங்கி இருக்கு இதைத்தான் இன்றைக்கு இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது முதலாவதாக வெள்ளை குதிரை என்பது வஞ்சகம் வெள்ளை என்றாலே எல்லாரும் விரும்புவாங்க இங்கே வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணிலும் இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையிலே ஏழு அனுபவத்தோடு இறங்கி வருகிறார் அந்த வெள்ளை குதிரைக்கும் இந்த வெள்ளை குதிரைக்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது நம்முடைய இயேசு கிறிஸ்து இது அந்தி கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வெள்ளை குதிரை அந்தி கிறிஸ்து அவன் எப்படி வஞ்சகமாக வருகிறான் வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகா பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் சொல்லப்பட்டது நம்முடைய கிறிஸ்து அவர் ஏழு அனுபவத்தோடு வெள்ளை குதிரையிலே இந்த அந்தி கிறிஸ்துவை முடியாக வர இருக்கிறார் பகிரங்கமாக வர இருக்கிறார் அந்த வெள்ளக்குதிரையில் ஏழு அனுபவங்கள் இருக்குது இந்த வெள்ளக்குதிரையில் என்ன இருக்குன்னா அம்பு இல்லை வில்லு மாத்திரம் இருக்குது அவன் தந்திரமாக வஞ்சகமாக அவன் ஆட்சியை பிடிப்பான் என்ற விஷயங்கள் அந்த வெள்ளக்குதிரை அதுக்கப்புறம் சிவப்பு சர்வாதிகாரியாக வரான் நமக்கு பஞ்சத்தை கொண்டு வரான் அவன் கொல்லுகிறான் என்பது நம்ம படிச்சிருக்கிறோம் இதனுடைய விளக்கங்களை தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் புரிஞ்சுக்கிடுங்க அப்போது இது எப்போதும் இந்த கள்ள தீர்க்கதரிசி விழுந்து போன சபையோடு தான் இந்த தந்திரங்கள் மந்திரங்கள் அவன் வெள்ள குதிரையே வருகிறான்னா அது யார் அது சகல விதமான அற்புதங்களோடு நடப்பிப்பான் அது தெசலோனிக்கருக்கு சொல்கிறேன் அந்த வெள்ளக்குதிரை அது அம்பு இல்லை வில்லு தான் இருக்குது அப்படிங்கிறது வஞ்சகம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வஞ்சகத்தை குறித்த விஷயங்கள் வெளிப்பட அங்கே அந்த ரெண்டு இருக்க ரெண்டு எட்டு ஒம்பது பத்தில் தான் அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படும் போது அவன் சகல விதமான தந்திரங்கள் வஞ்சகங்கள் அற்புதங்களோடு ஆட்சியை பிடிப்பான் என்பது கள்ள தீர்க்கதரிசியோட ஜாயிண்ட் விழுந்து போன சபதா ஒரு பிசாசையும் அந்தி முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதுக்கு தான் இந்த இவ்வளவு விளக்கத்தையும் உங்களுக்கு நான் இந்த கால் மணி நேரம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும் இப்போ இந்த வெள்ளக்குதிரை என்ற விஷயங்கள் என்பது சாத்தானின் வஞ்சகம் ஏவாளை அவன் வஞ்சித்தான் அதுக்கப்புறம் அவங்கள அடிமைப்படுத்திக்கிட்டான் மனுஷ கொலை பாதகன் அவனுக்கு மனுஷ கொலை பாதகன் அடிமைப்படுத்திக்கிட்டான் அவனை வணங்கினா இந்த உலகத்தையே தருவேன்னு சொல்கிறான் இயேசுக்கிட்ட அப்படி இல்லைன்னா உபத்திரம் வரும் ஏசுனார் உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு அவங்ககிட்ட போனால் அவங்களுக்கு உபத்திரமே இல்லை அதுக்கப்புறம் அவன் மரணத்துக்கு அதிகாரியான பிசாஸ் அவனை நம்ம கொல்லணும் இந்த நான்கு விஷயங்கள் இந்த குதிரையோடு ஏற்கனவே கற்றுருக்குறோம் வெள்ளை குதிரை வஞ்சகம் சிவப்பு குதிரை அடிமைத்தனப்படுத்துறது இந்த கருப்பு குதிரை அவனை ஏற்றுக்கொண்டா செழிப்பு இல்லைன்னா நமக்கு பஞ்சம் கொண்டு வருவான் அதில் எல்லாம் மீதி உள்ளவங்களை கொலை செய்வோம் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு என்பதை இந்த அந்தி கிறிஸ்துவை நாம் படிப்பதற்கு முன்பாக இந்த பிசாசை நாம் படிக்க போகிறோம் இன்றைக்கு புரியுதா உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது புரியலை பிசாசு தான் தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தான் அதுக்கப்புறம் அவன் சர்வாதிகாரியாக இன்றைக்கு இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் அவனுக்கு பேர் தந்திரமாக வந்து ஏவாளை வஞ்சித்து இன்றைக்கி மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அவனை வணங்கினா பஞ்சம் இல்லை அவனை எதிர்த்தா பஞ்சம் அவன் மரணத்துக்கு அதிகாரியான பிசாஸ் என்ற விஷயத்தை நாம் இன்றைக்கு விஸ்தாரமாக கற்றுக்கணும் புரியுதா உங்களுக்கு தந்திரமாக மனிதனை வஞ்சித்தான் இன்றைக்கி மனிதனுடைய மனித கொலைபாதகன் என்று சொல்லி மனிதனை அடிமைப்படுத்திருக்கான் அவனை வணங்குனா பஞ்சம் இல்லை அவனை வணங்கலைன்னா பஞ்சம் ஏசு சொன்னார் ஏசு சொன்னார் அப்பாலே போய் சாத்தாண்டு என்னை வணங்கிட்டால் எல்லாம் தாரேன் அது இப்போ சொன்னார் உலகத்தில் இந்த உலகத்தின் அதிபதி எங்களுக்கு என்னது அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்போது அது உலக பிரகாரமான சமதானத்தை அவன் கொண்டு வருகிறான் நான் கொடுக்கிற பிரகா சமதானம் உலக பிரகாரமாக இல்லை என்று யோவானில் சொல்லியிருக்கிறார் எங்கே இருக்குது யோவான் பதினஞ்சில் வாசிங்க நான் கொடுக்கிற சமாதானம் உலக பிரகாரமாக அல்ல யோவான் பதினஞ்சு அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க யோவான் பதினஞ்சா பதினாலா பதினாலு இருபத்தேழு வாசிங்க யோவான் பதினாலு இருபத்தேழு நீங்களும் ஆதி முதல் என்னோட கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் பதினாலு இருபத்தி யோவான் பதினாலு இருபத்தி சமாதானம் சொன்னேன் கரெக்டாக இருக்கணும் என்ன நீங்கள் நான் ஒன்று சொல்கிறது என்னோட வாசிக்கிறது இருக்குது நான் என்ன சொன்னேன் யோவான் பதினாலு இருபத்தி ஏழு அதை வாசிங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு இல்லை உலக பிரகாரமான சமாதானத்தை அவன் தருவேன்னு சொல்லி தான் வஞ்சிக்கிறான் உலக பிரகாரமான சமாதானம் என்பது பஞ்சம் அல்ல செழிப்பு செழிப்பு இருந்தால் உலகத்தில் சமாதானம் ஆனால் இயேசுடைய சமாதானம் என்பது உபத்திரவம் யோவான் பதினாறு கடைசி வாசிங்க யோவான் தின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் சிக்ஸ்டீன் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் வேணும்னா உபத்திரவம் உலகத்தில் இருக்கும் பஞ்சம் இருக்கும் உபத்திரம் இருக்கும் உபத்திரப்படுத்துவான் இதுதான் என்னுடைய சமாதானம் இதை யாரும் உங்களை விட்டு எடுக்க முடியாது அவன் சமாதானம் உலக பிரகாரமாக செழிப்பு என்று கொண்டு வருகிறார் விளங்குதா இவைகள் நமக்கு விளக்கமாக இன்னைக்கு கற்றுக்கொள்ளும் ஏற்கனவே வெளிப்படுத்தல் ஆறை நம்ம படித்தாச்சு அதனால் கொஞ்சம் விளக்கங்கள் இதுக்கு நமக்கு வேணும் நாலு பாயிண்ட் நம்ம படிச்சிருக்கோம் சிடியும் நமக்கு இருக்குது அப்போது இது அந்த கிறிஸ்துவோடு சம்மந்தப்படுத்த நம்ம படித்தோம் இப்போ பிசாசோடு சம்மந்தப்படுத்தி நம்ம படிக்கிறோம் அப்போது இந்த உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவன் தந்திரமாக ஏவாளை வஞ்சிட்டான் இப்போ வந்து மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் சர்வாதிகாரி அவன் எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான் பிசாசு மனுஷனை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான் என்ன சொல்கிறான் என்ன வணங்குனா உனக்கு செழிப்பு என்னை வழங்கினா உனக்கு பஞ்சம் இயேசு சொல்கிறார் என்னை வணங்குனா இந்த உலகத்தை தந்துருக்கார் அதைத்தான் அதுக்கு விளக்கம்தான் அந்த யோவான் பதினாலில் நம்ம வாசிக்க கேட்டோம் அது உலக பிரகாரமான சமாதானம் அல்ல நான் கொடுக்குற சமாதானம் உலக பிரகாரமாக செழிப்பில் நமக்கு சமாதானம் அவன் செழிப்பு தருவான் ஆனால் நமக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் வேண்டுமென்றால் அது பஞ்சம் அது உபத்திரவம் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இதோட இங்கு ரோமர் எட்டு முப்பத்தாறையும் நீங்கள் குறித்து கொள்ளலாம் அது உபத்திரவத்தில் ஆரம்பித்து பட்டயத்தில் முடியுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது பவுல் சொல்கிறார் உபத்திரவத்தில் ஆரம்பித்து பட்டயத்தில் முடிக்கிற ஏழு அதுக்குள்ளே பஞ்சம் நிர்வாணம் பசி எல்லாமே வந்துடும் அதுக்குள்ளே ஏழு வந்துடும் இது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் புரியும் நினைக்கிறேன் அப்போது இப்போது அவனை நம்ம ஏற்றுக்கொண்டால் நமக்கு செழிப்பு தானே இல்லைன்னா நமக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு பஞ்சம் கடைசியாக எப்ரை இரண்டாம் அதிகாரத்தில் மரணத்துக்கு அதிகாரியான பிசாஸ் பிசாசு மரணத்துக்கு அதிகாரி இயேசு தம்முடைய மரணத்தினாலே இதை ஜெயிச்சிட்டார் அதை குறித்து கொள்ளலாம் எப்ரே இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு வசனங்கள் நினைக்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் மரணத்துக்கு அதிகாரியான பிசாஸ் அதனால்தான் தான் இங்கே வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரத்தில் அவனுக்கு மரணம் பாதாளம் என்று எல்லாரையும் கொலை செய்யக்கூடிய அனுபவங்கள் இருக்குது மரணத்துக்கு அதிகாரியான பிசாஸ் அவர் எப்படியாவது அவனை மரணம் என்ற நிலவரத்துக்குள்ளே அது போன வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் மக்களை கொண்டு போக வேண்டும் மரணம் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் அவசரத்தை குறித்து கொண்டால் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அது அவன் மரணத்துக்கு அதிகாரியான பிசாஸ் அதை தான் நம்ம வெளிப்படுத்தல் ஆ ஆறிலே அங்கு கடைசியில் மங்கிய நிறமுள்ள குதிரை என்பதை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்போ இவைகளை நாம் இன்றைக்கு ஓரளவு விளக்கமாக நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம் முதலாவதாக அவன் என்ன செய்கிறான்னா அவன் தந்திரமாக வஞ்சகமாக பிசாசு ஏதேன் தோட்டத்தில் வந்தான் இன்றைக்கி அவன் சர்வாதிகாரியாக சிவப்பு குதிரியாக மனுஷ கொலை பாதகனாக மனிதனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் அவனோடு இருக்கிறவங்களுக்கு செழிப்பு அவனுக்கு விரோதமாக உள்ளவங்களுக்கு பஞ்சங்கள் உபத்திரவங்கள் வறுமைகள் அதெல்லாம் இருக்குது கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது அவன் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு அது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் இயேசு அதை ஜெயித்திருக்கிறார் என்ற நான்கு பிரிவாக இன்றைக்கு நாம் அதை விளக்கமாக நாம் கற்றுக்கொள்ள உபதேச ரீதியாக கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவதாக வஞ்சகம் தந்திரம் அப்போ ஏவாளை எப்படி அவன் வஞ்சகமாக அவன் ஏமாற்றினான் என்றால் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவனைப் போல மாறுவீர்கள் என்பதை அவர் அறிவார் இங்கு ஆதியாகம மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் இதை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது தேவன் அறிவார் இதான் வஞ்சகம் வஞ்சகமாக அவன் எப்படி தந்திரமாக ஏவாளை ஏமாற்றான் என்றால் தேவன் அறிவார் அப்படிங்கிற வார்த்தையில் எல்லாம் அடங்கியிருக்கு அவன் பேச்சு பாருங்கள் தேவன் அறிவார் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவனைப் போல மாறுவீர்கள் என்பதை தேவன் அறிவார் இது வஞ்சகமான ஒரு பேச்சு அதுக்கப்புறம் அவள் பறித்து புசித்துட்டான் தேவனைப் போல மாறுவீர்கள் என்ற விஷயத்தை வஞ்சகமான வார்த்தையினாலே அவன் கொண்டு வருகிறான் வார்த்தை எப்படி இருக்குது பார்த்தீங்களா தேவன் அறிவார் இந்த புசிக்கு நாளிலே கண்கள் திறக்கப்படும் நன்மை தீமை அறிவீர்கள் நீங்கள் தேவனைப் போல மாறுவீர்கள் என்பதை தேவன் அறிவார் நீங்கள் என்ன அறியலையே அப்படி நீங்கள் அறியலை ஆனால் தேவன் அதை அறிவார் என்ற ஒரு வார்த்தை எவ்வளவு வஞ்சகமாக இருக்குது இந்த வஞ்சகமான விஷயங்களை சொல்லி என்ன செய்தான் அவன் ஏமாற்றிட்டான் இப்போ அவனு அவன் ஆட்சியை பிடிச்சிட்டான் அவன் ஆட்சி பிடிச்சனால மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆளுகை போச்சு மனிதன் ஆளுகை இழந்துட்டான் சாத்தானுக்கு அடிமையாக அவன் போய்விட்டான் அதுதான் சிவப்பு குதிரை இப்போ சர்வாதிகாரி மனித கொலை பாதகன் இப்பிரபஞ்சன் தேவன் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அவன் மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இப்போது இவனுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத விளக்கம் கொடுக்குறேன் இந்த ஏசையா பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் குறித்து கொண்டால் அவன் ஏற்கனவே தேவன் அவனை தள்ளிட்டார் அவன் வெட்டப்பட்டான் அவனை தள்ளினார் அவன் வெட்டப்பட்டு போனான் அவன் விழுந்துட்டான் அதிகாலையின் மகனாகி விடியுடைய நிலவரங்கள் நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே என்பதுதான் இருக்கு ஏற்கனவே அவன் தரையிலே விழ வெட்டப்பட்டான் என்றும் பாதாளத்திலே தள்ளுண்டு போன்றான் என்ற வார்த்தை தெளிவாக இருக்குது தரையிலே வெட்டப்பட்டு போனவனும் பாதாளத்திலே தள்ளுண்டு போனவனும் எப்படி இப்போ ஆகாயத்தில் இருக்கிறான் அப்படின்னா ஏதேனிலே மனிதனை வஞ்சித்ததுக்கு அப்புறம்தான் இப்போது ஆகாயத்து அதிகார பிரபுவாக திரும்ப வந்திருக்கிறான் என்பதை விளங்கி கொள்ளணும் ஏற்கனவே ஏசியா பதினாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சில் அவன் மனிதனை மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக அவன் ஏதேன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே அவன் ஏற்கனவே அவன் விழுந்து போயிட்டானே மனிதன் ஆதியாகம் ஒன்று ஒன்றில் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் வானத்திலையும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு தூதர்கள் பூமியிலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு பூமியிலையும் ஏதேன் தோட்டம் இருந்ததாக எஸ்ஐக்கியல் இருபத்தெட்டில் ஏதேனில் ஏதேனில் இருந்தாயே அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு இருக்குல்ல அப்போ ஏற்கனவே வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்டு போ இருந்து இல்லையா அப்படி எனக்கு வருது புரியுதா உங்களுக்கு ஆதியாகம் ஒன்று ஒன்றில் தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் என்றால் வானத்தில் தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டாச்சு பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறதுனால இந்த பூமியிலே ஏதேன் தோட்டம் இருந்ததாக எஸ்ஏக்கில் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அங்கே வச்சதாக சொல்லப்பட்டிருக்குதே அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளி விழுந்து போனதாக ஏசியா பதினாலில் கண்டது போல இந்த பூமியிலே ஏதேன் தோட்டத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு பற்றி சொல்கிறதுனால அவனும் விழுந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆதியாக ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் இந்த ரெண்டாம் வசனத்துக்கு முன்பாக இந்த விழுகை நடந்திருக்கிறதுனால ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடைவெளி நிறைய இருக்குது இப்போ பூமி ஒழுங்கின்மையாக போச்சு வறுமையாக போச்சு இருட்டாக போச்சு அதுக்கப்புறம் தேவன் ரெண்டாவதாக வானத்தை பூமி ரெண்டாவதாக சிருஷ்டிக்கிறார் ரெண்டாவதாக சிருஷ்டிக்கிறார் இது தேவதூதனுடைய விழுகைக்கு பின்பு நடந்த சம்பவம் என்கிறத புரிஞ்சுடுங்க ஏற்கனவே வானத்தில் தேவதூதர் இருக்கிறாங்க பூமி இருக்குது ஆனால் இந்த அதிகாலையின் மகனாகி விடிவெளி விழுந்து போட்டான் இந்த இருபத்தெட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேர் விழுந்திருக்கிறான் அதுக்கப்புறம் தோன்றின பிரச்சனைகள் ஒழுங்கின்மை வறுமை அதுக்கப்புறம் தேவன் திரும்ப வானத்தை பூமியும் சிருஷ்டித்ததாக ஆதியாக ஒன்றிலே நாம் படிக்கிறோம் அப்போது அவன் தரையிலே வெட்டப்பட்டு போனான் பூமி அது பாதாளத்தில் தள்ளுண்டு போனான் என்று ஏசியா பதினாலில் சொல்லப்பட்டது நடந்துருக்கு இல்லையா அதுக்கப்புறம் இப்போது வானத்தில் அவன் இருக்கிறான் அந்த வலு சர்ப்பம் வந்து வானத்தில் எப்படி போச்சு ஆகாயத்து அதிகார பிரபு என்று எப்படி அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது வானம் இடத்துல பொல்லாத ஆவின்னு சொல்லப்பட்டிருக்க ஏதே தோட்டத்தில் மனிதனை வஞ்சித்ததுனால இப்போ அவன் என்ன செய்யிருக்கிறான் பாதாளத்தில் தரையில் வெட்டப்பட்டவன் மேலே போயிட்டான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் புரியுதா உங்களுக்கு புரியுது இல்லையா புரியுதா புரியலையா ஆ உங்களுக்கு புரியுதா ஏற்கனவே விழுந்தாச்சு ஏசியா பதினாலில் தரையில் வெட்டப்பட்டான் பாதாளத்தில் தள்ளுமொண்டான் இந்த தரையும் இந்த பாதாளமும் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறதுனால நல்லா கவனிங்க இந்த பாதாளத்தில் அவன் ஏறி வந்தான் அங்கு சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டான் என்ற வார்த்தை ரெண்டு சமுத்திரம் என்பது பூமி அந்த பிசா அந்தி கிறிஸ்து பாதாளத்திலிருந்து ஏறி வந்தான் சமுத்திரத்திலிருந்து வந்தானே ரெண்டு வார்த்தை இருக்க நீங்கள் வெளிப்படுத்தல் பதினொன்று ஏழில் பாதாளத்திலிருந்து ஏறி வந்தான் என்றும் வெளிப்படுத்தல் பதிமூன்று ஒன்றில் சமுத்திரத்தில் கடற்கரையில் கட கடற்கரையிலிருந்து ஏறி வந்தான் என்று சொல்லப்பட்ட ரெண்டு வார்த்தை இந்த கடற்கரை என்ற வார்த்தை இந்த பூமியோடு சம்பந்தப்பட்டது கடற்கரை என்பது பூமியோடு சம்மந்தப்பட்டது அது திரளான தண்ணி இருக்கிறது வேஸ் அது இந்த உலகத்தோடு பூமியோடு சம்மந்தப்பட்டது அவன் மனிதன் ஆனால் பாதாளத்தில் இருந்து ஏறி வந்தான பாதாளத்தின் ஆவி அவனை தூண்டி அந்த வல்லமை அவனுக்கு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமுத்திரத்திலிருந்து வந்த வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தல் பதிமூணு ஒன்று பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எலும்பி வர கண்டேன் இது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வந்துச்சு வெளிப்படுத்தல் பது பதினொன்று ஏழு அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம் ஒரே மிருகம்தான் அவன் பாதாளத்திலிருந்து வந்தான் என்றும் சமுத்திரத்தில் வந்தான் என்றும் ரெண்டு பிரிவாக சொல்லப்பட்டது ஒரே மிருகம்தான் பாதாளத்தில் வந்தான் என்பது இந்த பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே என்ற அந்த விழுந்து போன ஆவியுடைய தூண்டுதல் விளங்குதா அதுதான் அங்கு பாபிலோன் ராட்சியத்தில் கிரியை செய்த ஆவி விழுந்துட்டான் அதிகாலையின் மகனாகி விடிவள்ளி ஏசியா தீர்க்கதரிசியில் பாபிலோன் சாம்ராஜ்யத்தோடு பேசுனதுனால அந்த பெருமை நேபகாத் நேச்சாருக்குள்ளே கொண்டு வந்தது அந்த ஆவி பாதாளத்தில் போன ஆவி அங்கே உள்ள வேறுது இது சமுத்திரத்திலிருந்து வந்தான் என்பது சமுத்திரம் என்ற வார்த்தைக்கு இந்த வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரத்தில் திரளான தண்ணீர்கள் மேலுக்குதான வேசி திரளான தண்ணீர்கள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வெளிப்படுத்தல் பதினேழு ஒன்றில் சொல்லி பதினஞ்சாம் வசனத்தில் இது திரள் கூட்டம் ஜனம் மனுஷன்லேருந்து ஒன்று வந்திருக்கிறான் வெளிப்படுத்தல் பதினேழு ஒன்றில் திரளான தண்ணீர்கள் என்ற வார்த்தைக்கு வெளிப்படுத்தல் பதினேழு பதினஞ்சில் விளக்கம் கொடுக்கிறாரு தேசம் பாசை ஜாதி திரள் கூட்டம் அதில் இருந்து அவன் வருகிறான் என்பது அவன் ஒரு மனிதன்தான் ஆனால் பாதாளத்தில் விழுந்து போன ஆவி அவனுக்குள்ளே தூண்டி அவனை கொண்டு வந்திருக்கு பாதாளத்திலிருந்து வந்திருக்கிறான் என்றால் பாதாளத்தில் தள்ளிந்து போனாயே இன்னும் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்குள்ளே கிரியை செய்த அந்த ஆவி அந்தி வ இருக்குது இந்த சமுத்திரத்தில் ஏறி வந்தான் என்பது இந்த பூமியில் உள்ள மக்களில் ஒருவனாக அவன் வந்திருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள பூமி அதனால்தான் இந்த அவன் தரையிலே வெட்டப்பட்டாயே தரை என்பது பூமி பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே என்ற வார்த்தை ஏசியா பதினாலில் சொல்லப்பட்டு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா விளங்கிவிடணும் திரும்பியும் நீங்கள் அதை வீட்டில் போது அது கொஞ்சம் நான் இதை பல தடவை சொன்னாலும் உங்களுக்கு புதிதாக இருக்கக்கூடாது எத்தனையோ தடவை சொல்லுகிறேன் இது உங்களுக்கு தெரிந்த விஷயமாக இருக்க வேண்டும் அதனால தான் இப்போ இப்படி போனவன் இந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்ததுனால அவங்க என்ன செய்யிட்டாங்க இந்த வானத்தின் ஆளுகை இந்த சமுத்திரத்தின் ஆளுகை இந்த பூமியின் ஆளுகை அவங்க இழந்து போயிட்டாங்க இந்த மூன்று இடத்திலும் ஆளுகையை அந்த வலு பிசாசு பிடித்து கொண்டான் ஏசைய அங்கே ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தாறில் ஏற்கனவே ஆதாம் ஏவாளுக்கு இந்த ஆளுகை இருக்குது வானத்தை ஆளுகை செய்கிறாங்க சமுத்திரத்தை ஆளுகை செய்கிறாங்க பூமியை ஆளுகை செய்கிறாங்க இந்த மூன்று இடத்தையும் ஆளுகை செய்து செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து ஏமாற்றுறதுனால அவங்க இந்த மூன்று இடத்திலுள்ள ஆளுகையை இழந்து போனார்கள் இப்போ அந்த ஆள்கை யாருக்கு இருக்குது தந்திரமாக அந்த வெள்ளை குதிரையாக வந்துட்டான் இப்போ சர்வாதிகாரியாக சிவப்பு குதிரையாக ஆகாயத்து அதிகார பிரபுவாக வானத்தில் சிறப்பாமல் இருக்கிறான் சமுத்திரத்துக்குலேருந்து அந்த மிருகம் ஏறி வந்திருக்குது பூமியிலும் கூட ரெண்டு கும்புடையாக ஆட்டுக்குட்டியாக இருக்குது விளங்குதா இதுதான் ஏதெனிலே அவங்களை இழுந்து போன ஆளுகையை இந்த சாத்தான் மூன்று இடத்திலும் கூடி ஏழு வருஷம் அவங்க ஆளுகை செய்ய போகிறார்கள் ஏழு வருஷம் சாத்தானின் திருத்துவம் வலு சர்ப்பம் இந்த மிருகம் அந்தி கிறிஸ் மிருகம் கள்ளத்திற்கு தேசின மூன்றுக்கும் ஆளுக இந்த ஏழு வருஷம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறார் அப்போது இங்கு ஆதாம் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த ஆளுகையை இந்த ஏழு வருஷம் அவங்களுக்கு கொடுக்க காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் விளங்குதா புரியுதா உங்களுக்கு ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் வானத்தின் ஆளுகை சமுத்திரத்தின் ஆளுகை பூமியின் ஆளுகை இருந்துச்சு ஆனால் இந்த மூன்றிலும் ஒரே ஏழு வருஷம் ஆளுகை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா வேறு எதுவும் அவனை தான் வணங்கணும் ஏன்னா வானத்தில் வலு சர்ப்பம் வானத்தில் இருக்கான் சமுத்திரத்திலிருந்து மிருகம் ஏறி வர கண்டிருக்குது இந்த பூமியில் ஆட்டுக்குட்டி ரெண்டு ரெண்டு கொம்புடையதாக இருக்கிறது வலு சர்ப்பம் வானத்தோடு சம்மந்தப்பட்டது அந்தி கிறிஸ்து சமுத்திர பாதாளத்திலிருந்து பாதாள சமுத்திரம் சமுத்திரம் அவன் சமுத்திரத்தில் வந்திருக்கிறான் இந்த பூமியில் ரெண்டு ஆட்டுக்குட்டி அது வெளிப்படுத்தல் பன்னெண்டு பதிமூணு சபை நோக்கில் தெளிவாக இருக்குது வலு சர்ப்பத்தை வானத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த சமுத்திரத்தில் இருந்து மிருகம் வந்ததாக சொல்லப்பட்டது பூமியில் ரெண்டு ஆட்டுக்குட்டி என்பது வெளிப்படுத்தல் பன்னெண்டு பதிமூணில் நமக்கு சபை நோக்கில் தெளிவாக இருக்குது சபை நோக்கில் ஏதேன் தோட்டத்தில் வானத்தை ஆளுகை செய்தார்கள் சமுத்திரத்தை ஆளுகை செய்தார்கள் பூமியை ஆளுகை செய்தார்கள் என்று ஆதியாக ஒன்று இருபத்தாறில் சொல்லப்பட்டது நமக்கு சபையை நோக்கிலே வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பதிமூணில் தெளிவாக நமக்கு இருக்குது பன்னெண்டாம் அதிகாரத்தில் வலுசற்ப வானத்தில் இருக்குது பதிமூன்றாம் அதிகாரத்தில் சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருகிறான் வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினொன்றில் அங்கு பூமியின் மேல் ஆட்டுக்குட்டி இருக்குது கள்ளத்திற்கத்தை இருக்கிறான் ரெண்டு கும்புடைய தெளிவாக இருக்குது இந்த ஏழு வருஷம் அந்த ஆளுகை இந்த சாத்தானின் திருத்துவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய காரணம் என்ன இப்போ உங்களுக்கு நாம் ஏற்கனவே இந்த ஏதேனிலே வலு சர்ப்பம் வஞ்சித்ததுனால இவங்க இந்த மூனை இழந்துட்டாங்க இப்போ அவன் வானத்தில் ஏறிட்டான் இந்த வலு சர்ப்பம் வானத்தில் ஏறிட்டான் தரையில் வெட்டப்பட்டவன் பாதாளத்தில் தள்ளுண்டு போன வானத்தில் ஏறிட்டான் ஆனால் தரையில் யார் இருக்கா பாதாளத்தில் யார் இருக்கான்னா இந்த தரையில் இந்த ரெண்டு கொம்புடைய ஆட்டுக்குட்டி இருக்கான் பாதாளத்துக்குள்ளே இந்த மிருகம் வந்திருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் புரியுதா உங்களுக்கு விளக்கங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் புரியுதா புரியலையா கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல ஒரே விஷயந்தான் ஒரே விஷயத்தை நம்ம வேதத்தில் தெளிவாக வசனங்கள் ஆதாரங்கள் இருக்குது என்னோட தடவை ஆதாம் ஏவாளுக்கு இந்த மூன்று இடத்துல கொடுக்கப்பட்ட ஆளுகையை வஞ்சகத்தினால் அவங்க இழந்துட்டாங்க வஞ்சகத்தினால் வெள்ளை குதிரை வஞ்சகத்தினால் இழந்துட்டாங்க இப்போ சிவப்பு குதிரையாக அவன் வானத்தையும் ஆளுகை செய்கிறான் சமுத்திரத்தையும் ஆளுகை செய்கிறான் பூமியை ஆளுகை செய்கிறான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுகிறேன் அது ஏழு வருஷத்தில் தான் நடக்குது ஏழு வருஷத்தில் தான் அந்த ஆளுகை ஏழு வருஷம் நடக்குது அவன் சமுத்திரத்தில் ஏறி வந்திருக்கிறான் பூமியில் வந்திருக்கிறான் என்பது ஏழு வருஷத்தில் தான் நடக்குது நடக்க போகுது அப்போது இந்த மூன்று வலு சர்ப்பம் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி அது ஏழு வருஷம் நடக்க போகுது ஏன் இந்த ஏழு வருஷம் இந்த ஆளுகை அங்கே இருக்குது ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஆளுகையை கத்தோட வருகைக்கு பின்பு இந்த ஏழு வருஷம் கொடுக்கப்படக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது முக்கியமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் அதுக்கு முன்பாகவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேனே அவன் தரையில் வெட்டப்பட்டவன் பாதாளத்தில் தள்ளுண்டு போனவனு சொல்லியிருக்கு ஆனால் இப்போ வானத்தில் அவன் ஏறிட்டான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வலுசர்ப்பம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்த வலுசர்ப்பம் வானத்தில் இருக்குது ஆனால் தரையில் யார் இருக்கா சமுத்திரத்தில் பாதாளத்தில் யார் இருக்காங்கிறது பாதாளத்திலேருந்து மிருகம் வந்திருக்கு தரையிலேருந்து ஆட்டுக்குட்டி வந்திருக்குங்கிறது விளங்கிக்கிடுங்க அவ்வளோதானே புரியுதா உங்களுக்கு இவ்வளோதான் விளக்கம் சின்ன விளக்கம்தான் உங்களுக்கு அந்த அந்த விழுந்து போனதுக்கு அவன் எப்படி விழுந்து போனான் எப்படி அவன் திருப்பி ஏறி அந்த ஏழு வருஷத்தில் வருகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் விளங்கி பிடிச்சிக்கிடணும் ஏன் இந்த ஏழு வருஷம் அவனுக்கு அந்த ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஆதாம ஏவாளும் அந்த ஆளுகை இழந்ததுனால அவன் தந்திரமாக வஞ்சித்துட்டான் ஆனால் அவங்கள மரணம் என்ற நிலைக்குள்ளே அவன் கொண்டு போகவில்லை அவன் வஞ்சித்துட்டான் அவ்வளவுதான் ஆளுகையே பறிச்சுக்கிட்டான் ஆனால் இந்த ஆதாம ஏவாளையும் உயிரோடே அக்னி கடலுக்குள் போக வேண்டும் அதான் மரணம் அந்த நிலையில தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற திட்டம் ஆனால் அதுக்கு முன்னே ஆண்டவர் அந்த திட்டத்தை முறியடித்துட்டார் நல்லா கவனிக்க புரியுதா உங்களுக்கு இப்போ இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கிறிஸ்துவும் கள்ளத்திற்க உயிரோடே அக்னி கடலுக்குள் போகிறார்கள் என்று வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது அதை வாசிங்க வெளிப்படுத்தல் பத்தொம்போது கடைசி ரெண்டு வசனம் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் இது ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நடக்கணும் அப்படிங்கிறதான் அவனுடைய தந்திரம் ஆனால் அதை ஆண்டவர் முறியடிச்சிட்டார் அது இங்கே நடக்கு இதுதான் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியங்கள் இதெல்லாம் நம்ம தெளிவாக நமக்கு தெரியணும் ஆதாமும் ஏவாளும் உயிரோடே அக்னி கடலுக்குள் போவார்கள் அப்படிங்கிறது திட்டம் அப்படிங்கிற அந்த சதியில் தான் அவன் என்ன செய்தான் அந்த கனியை புசித்தான் இப்போது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டா அவங்க இன்ன வரைக்கும் ஆதாம் எவ்வளோ உயிரோடு இருப்பாங்க அவங்க உயிரோடே தான் அக்னி கடலுக்குள் போகணும் அப்படிங்கிற நிலையில் தான் அவனுடைய சதி இருந்துச்சு ஆனால் உடனடியாக அவர் இறங்கி வந்து அந்த சதியை முறிக்கெடுக்கிறதுக்காக ஏதேன் தோட்டத்தை காவல் பண்ணிவிட்டார் ஜீவருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இருக்காதபடி என்ற வார்த்தையை ஆதியாக மூன்றாம் அதிகாரத்திலே தெளிவாக நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவரைப் போல மாறிட்டானே இனி என்ன செய்ய முடியும் அவன் கையை நீட்டி ஜீவருட்சத்தின் கனியை புசித்து உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தோடு துரத்தி உள்ளே வராதபடி சுடலிலுள் பட்டயத்தை வைத்து விட்டார் காக்கும்படியாக என்று எழுதப்பட்டு அதை வாசிங்கள் அந்த வசனத்தை பின் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவர் மனுஷனை துரத்திவிட்ட ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடலொரி பட்டத்தையும் வைத்தார் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துட்டாங்கன்னா அவங்க உயிரோடே அக்கினி கடலுக்கு போக வேண்டும் அவங்க சாக முடியாது என்றென்றைக்கு உயிரோடு இருப்பாங்க அப்போது உயிரோடே அக்கிரி கடலுக்கு போயிடுவாங்க இந்த நன்மை தீமை தீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவங்க ஜீவனிச்சதுக்கு ஏன் புசிக்க மாட்டாங்க புத்தி கிடையாது இல்லையா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததுனால அவங்க நிர்வாணின்னு அறிஞ்சிட்டாங்க இப்போ ஜீவவட்சத்தின் கனியை புசிப்பாங்க கை நடி புசிச்சுட்டா உயிரோடு இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் மனுஷனை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஒரு தடவை விழுந்தாலும் திருப்பியும் அவன் கெட்டழிஞ்சு போகிறதுக்கு அவன் இருக்கிறான் கடவுள் தான் அதை பார்க்க பாதுகாக்கணும் ஒழிய மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது விளங்குதா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிட்டு பிரச்சனை ஆகிப்போச்சு வஞ்சிக்கப்பட்டாச்சு திரும்பியும் ஜீவட்சத்தின் கனியை புசிக்கணும்னு தானே போவான் இனி அதை கை நீட்டி அதையும் பறித்து புசித்து உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும் அப்படின்னு கடவுள் செய்கிறார் அப்போது அந்த அதிரடி நிலவரத்தில் அவர் வந்து அதை முறியடிச்சிட்டாரு இப்போ ஆளுகை அவன் எடுத்துக்கிட்டான் ஆளுகை எடுத்துகிட்டு போட்டோம் மனுஷன் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டான் வெள்ளை குதிரையாக வந்தான் இன்றைக்கி சிவப்பு குதிரையாக வந்து ஆளுகை சர்வாதிகாரம் மனுஷ கொலைபாதனாக வந்துட்டான் ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவங்க உயிரோடு இராதபடி செய்த அந்த சதியை முறியடித்து தோட்டத்தோட்டம் இப்போ ஒன்றும் இல்லை இதற்கு பதிலாக தான் கத்துடைய ரகசிய வருகைக்கு பின்பு இந்த ஏழு வருஷம் இந்த இந்த ஆளுகை இருக்குது பூமியிலே வெட்டப்பட்டவன் பாதாளத்திலே தள்ளுண்டு போனவன் என்ற நிலையிலே அந்த சாத்தான் கீழே அவன் கீழே அந்த வலுசற்பம் திருப்பியும் திருப்பி ஒரு தடவை பூமியில் விழுதான் அதுக்கப்புறம் பாதாளத்துக்கு இப்போ ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கு ஏசியா பதினாலில் ஏற்கனவே தரையில் வெட்டப்பட்டவன் பாதாளத்தில் தள்ளுண்டு போனோன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வலுசற்பம் மேலே ஏறிட்டான் இந்த தந்திரத்தினால் இப்போ இந்த வலுசற்பத்தை பூமியிலே தள்ளுகிறார்கள் வெளிப்படுத்தல் பதிமூணில் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அவனை பாதாளத்திலே அடைக்கிறார்கள் என்று ரெண்டு தடவை அது சொல்லப்பட்டிருக்கு புரியுது அவங்களுக்கு டூ டைம்ஸு ஏற்கனவே ஏசியா பதினாலில் ஒன்று நடந்தாச்சு அதுக்கப்புறம் அவன் தந்திரமாக அவன் வெள்ளை குதிரையாக வந்து இன்றைக்கி சிவப்பு குதிரையாக சர்வாதிகாராக இருக்கான் இப்போ வானத்தில் ஏறிட்டான் அவனை திரும்ப இயேசு ரகசிய வருகைக்கு பின்புதான் பூமியிலே தள்ள வேண்டும் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அவனை பாதாளத்துக்குள்ளே அடைக்க வேண்டும் இந்த பூமியிலே தள்ளுகிறது வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வச ஏழு எட்டு ஒம்போதில் அவனை பூமியிலே தள்ளியாச்சு அதை நீங்கள் குறித்து கொண்டால் போது வாசிக்க நமக்கு நேரம் இல்லை வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒம்போதில் அவனை பூமியில் தள்ளிட்டார் வானத்தில் யுத்தம் உண்டாகி மிகாவேல் தூதனும் வலு சர்ப்பமும் சண்டை போட்டு வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் பூமியிலே தள்ளப்பட்டார்கள் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பாய் வலுசற்பு என்று சொல்லவன் கீழே தள்ளப்பட்டு போகிறான் மனுஷனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறவன் கீழே தள்ள வென்று போனான் அவனை பூமியில் வெட்டியாச்சு ஆனால் ஏழு வருஷம் இந்த அந்தி கிறிஸ்துவோடு கள்ளத்திருக்க தசையோடு அவன் ஆளுகை செய்ததுக்கப்புறம் அவன் ஏழு வருஷம் முடிவிலே திரும்ப பாதாளத்துக்குள்ளே அவன் அடைக்கிறார் என்பது வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் வெளிப்படுத்தல் இருபது முதல் மூன்று வசனம் அவனை பாதாளத்துக்குள்ளே அடைக்கிறது பூமியிலே வெட்டப்பட்டது வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் ரெண்டாவது நடக்கிறது இப்போது அவன் பூமியில் வெட்டப்பட்டிருக்கிறான் பாதாளத்தில் தள்ளுண்டு போனாலும் இந்த அக்னி கடலுக்குள்ளே முதலாவது போகிறது இந்த அந்தி கள்ள கள்ளத்தீர்க்கரசு என்பது பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசாச்சு வெளிப்படுத்தல் பத்தொன்பது கடைசி ரெண்டு வசனங்களில் இந்த அந்தி கிறிஸ்துவும் தீர்க்க தசியும் உயிரோடே கடலுக்குள் போகிறார்கள் இந்த கடல் என்பது பிசாசுக்காகவும் விழுந்து போன தூதனுக்காகவும் நியமிக்கப்பட்ட இடம் அவன் போகலை அதுக்கு முன்னே ஆதாமும் ஏவாளும் போகணும் அப்படிங்கிற சதித்திட்டத்தை தேவன் முறியடித்தார் திரும்ப அந்த சதித்திட்டத்துக்குள்ளே ஒரு அந்தி கள்ள கள்ளத்திற்கிறதையும் போகிறான் அப்படிங்கிறத நம்ம சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டும் ஆதாமும் ஏவாளும் போகாதபடி அந்த சதியை முறியடித்தாரே ஆனால் இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பதிலாக இந்த அந்தி கிறிஸ்துவும் அவருடைய மனைவியாகிய கள்ளத்தீர்க்கதசி அல்லது அந்த வேசி மிருகம் அந்த வேசி இவங்க ரெண்டு பேரும் உயிரோடே அக்னி கடலுக்குள் முதலாவதுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம்தான் பிசாசே அக்னி கடலுக்குள்ளே போகிறான் வெளிப்படுத்தல் இருபது பத்தில் அந்த வலு சர்ப்பம் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அக்னி கடலுக்குள் போகுது ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கவனிக்கணும் ஆயிரம் வருஷம் என்பது கணக்கு இதெல்லாம் லா சட்டங்கள் ஏற்கனவே ஆதாம் ஏவாளுக்கும் ஆயிரம் வருஷம் என்ற நிலை இருக்குது அதனால் எழுபது வருஷம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்ததாகவும் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததாகவும் நாம் கணிக்கிறோம் தொண்ணூறா சங்கீதத்தில் மனுஷோட ஐஸ் நாட்கள் எழுபது வருஷம் என்பதனால மோசே தான் அதை எழுதுகிறார் மோசே தான் ஆதியாகமத்தை எழுதினது தேவன் சொன்னதெல்லாம் அவர் தான் எழுதியிருக்கிறார் ஆகவே இந்த தொள்ளாயிரத்தி முப்ப முப்பதோடு எழுபது வருஷத்தை கூட்டினால் ஆயிரம் வருஷம் என்ற கணக்கு வருகிறது அது ஆதாமோடு சம்பந்தப்பட்டது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயிரம் வருஷம் என்ற அந்த ஆளுகை அவன் இழந்ததுனால அங்கு இயேசு கிறிஸ்து ஆயிரம் வருஷம் அந்த ஆளுகையை எடுத்துக்கொள்கிறார் அந்த ஆயிரம் வருஷ ஆளுகைக்கு அப்புறம்தான் அவன் அக்னி கடலுக்குள் போக வேண்டும் ஏன்னா உடனே அந்த அந்த கிறிஸ்து கள்ளத்திற்கு உடனே அவங்களோட சேர்த்து வல்சரப்பத்தை அனுப்பலையே ஆயிரம் வருஷம் என்ற லா சட்டங்கள் இருக்குது சட்டத்தின்படி தான் அவர் செய்ய முடியும் என்பதை கவனிக்கணும் விளங்குதா இது ஆதாம் ஏவாளோடு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல உபதேசங்கள் அதுக்கு பதிலாக அந்த கிறிஸ்தும் கலந்து கிறிஸ்தும் போயிட்டாங்க வலுசற்பம் போகலையே ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு பின்பு அவன் அக்கினி கடலுக்கு போகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் இப்போது இதெல்லாம் இந்த இந்த உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ளாமல் போனால் அது நமக்கு அந்த ரெண்டு குழந்தையர் ஏ பதினோராம் அதிகாரத்தில் உங்களை கற்புள்ள கன்னியாய் கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்கு நான் நியமித்திருக்கப்படினால் வைராக்கியம் வந் கொண்டிருக்கு ஆனாலும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் வஞ்சிக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன் ஒரு வைராக்கியம் இருந்தாலும் அதில் ஒரு பயமும் பவுலுக்கு இருக்குது அங்கு ரெண்டு குழந்தையர் பதினொன்று ரெண்டாம் வசனத்தில் அவருக்கு இருக்கிற வைராக்கியம் ஆனால் மூன்றாம் வசனத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய பயம் வைராக்கியம் ஒரு பக்கத்தில் இருக்குது ஒரு பக்கத்தில் பயம் இருக்குது வஞ்சிக்கப்பட்டு போகிறானே அந்த எவாள் மனசு கெடுக்கப்பட்டது போல் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பெற்று உண்மையினின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் அதை கொண்டு வருகிறார் அந்த விஷயத்தை இப்போ இந்த முக்கால் மணி நேரமும் உங்களுக்கு ஒரு இந்த வெள்ளை குதிரை இந்த சிவப்பு குதிரை என்ற விஷயத்துக்கு ஓரளவு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அப்புறம் உங்களுக்கு விளக்க உரைகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா உங்களுக்கு விளக்க உரை கிடைக்காது இந்த முக்கால் மணி நேரம் ஏதோ கொஞ்சம் நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கங்கள் கிடைச்சாச்சு எப்படி வெள்ளை குதிரை எப்படி சர்வாதிகாரம் அது எப்படி இருக்குங்கிறது ஒரு சின்ன விளக்கம் இதில் நல்ல பாயிண்ட்ஸுகள் நீங்கள் நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகும் இது நல்லா உங்களுக்கு நல்ல மனப்பாடமாகணும் இப்போது இந்த வஞ்சகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் வெள்ளக்குதிரைக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன் இந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாச்சு அதுக்கப்புறம் யாராவது வஞ்சிக்கப்பட்டார்களா அப்படிங்கிற விஷயத்தில் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அழகுகள் கண்டு வஞ்சிக்கப்பட்டு ஜலப்பிழையத்தினாலே அழிக்கப்பட்டு போனார்கள் என்பதை வாசிக்க நமக்கு சமயம் இல்லை அங்கு ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களை குறித்து கொள்ளுங்கள் என்ன நடக்கு அப்படிங்கிறது முதல் ஆறு வசனங்களை நீங்கள் குறித்துட்டு படிங்க வீட்டில் போய் படித்து பாருங்கள் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களில் ஏன் மனிதனை உண்டாக்கினேன் அப்படின்னு மனஸ்தாபப்பட்டுட்டார் ஒரு இருதயத்துக்கு இருந்த விசனத்துக்கு அளவே இல்லை நான் இதை ஒரு பாட்டாக பாடியிருக்கேன் அந்த ஸ்டுடியோக்காரன் நான் இதை ரொம்ப அழுத்தமாக படிக்கிறதுனால அவன் மாற்றி மாற்றி அதை போட்டுட்டான் நிறைய அந்த அந்த அந்த ஸ்டான்ஸாக வேசாத நிறைய திருப்பி திருப்பி போட்டுட்டான் வேதனை நான் அது வேதனையோடு அதை படித்த நேரத்தில் அவன் ரெக்கார்டிங் எடுத்தவன் அதை அதிகமாக அதை திரும்பி திரும்பி அது வரும் அந்த பாட்டுகள் வரும் அவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்துச்சு ஏன் உண்டாக்குனேன் அவன் ஏன் அவன் அப்போ தோட்டத்தில் அவன் இல்லைன்னா அவன் திருப்பி ஜீவடிச்சதுக்கான புஸ்தி அவன் உயிரோடு இருந்திருப்பான் விளங்குதா திரும்பவும் வஞ்சிக்கப்பட்டு போனாங்களே தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்துகள் அழகுகளோடு கண்டு வஞ்சிக்கப்பட்டு போனாங்க அழகு வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது பிரசங்கி நமக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு என்னென்ன வஞ்ச பொருள் நல்லா வஞ்சனையாக இருக்கும் அழகு வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது வஞ்சனை ரெண்டாவது வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க வஞ்சனை எப்படி வஞ்சிக்கிறாங்க நீங்கள் ஆதியாக மூன்று அஞ்சு இன்னொரு தடவை வாசிங்களேன் ஆறை இன்னொரு தடவை வாசிங்களேன் ஆதியாக மூன்று ஆறு ஏற்கனவே அஞ்சு வாசித்திருக்கும் ஆறு வாசிங்க அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த வெறிச்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க வெறிச்சமாய் இருக்கிறது என்று கண்டு அவ்வளவுதான் எந்த அளவு எந்த அளவுக்கு இச்சையும் இச்சிக்கத்தக்க கூடிய அளவில் இருக்குது இச்சை அந்த பழமே அப்படி இருக்குது அவள் கண்ணுக்கு கண்ணு கருப்பாகி போச்சு ஏற்கனவே தேவ தேவநாயகத்தர் உலாவி அவருடைய ஸ்டடியை கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அது அப்படி தெரியலை இந்த சாத்தானுடைய அந்த வலு சர்ப்பத்துடைய அந்த பாம்பு சர்ப்பம் வந்து அவளோடு பேசின உடனே அது ரொம்ப அப்படி தெரியுது முதலாவது தெரியலை தேவநாய கத்தருடைய வேத பாடங்கள் அவருடைய பாடங்களுக்கு அது ஒன்றும் தெரியலை ஆனால் சர்ப்பமானது நீங்கள் புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள் அவர் தெரிவார் அப்படிங்கிற வஞ்சனகமான பேச்சு உடனே அங்கே அது பார்க்கும்போது அது வேறு மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் ஆகவே தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்துகள் அழகுழல் என்று வஞ்சிக்கப்பட்டு போனார்கள் இதனால் ஜலப்பிரளயத்தினாலே தேவன் அழித்து போட்டார் நோவா நோவா மனைவி நோவா மூன்று பிள்ளைகள் மூன்று மருமக்கள் அவங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டு போனார்கள் இந்த எட்டு என்பது இந்த ஊழியம்தான் வஞ்சிக்கப்படாதது இந்த எட்டு என்பதுக்கு நீங்கள் ஒன்று குழந்தையர் பன்னிரெண்டு இருபத்தெட்டை குறித்து கொள்ளுங்கள் நமக்கு தெரியும் நோவா பேழையில் இருக்கிற எட்டு பேர் என்பது வஞ்சிக்கப்படாதவர்கள் அழிக்கப்படாதவர்கள் காக்கப்பட்டவர்கள் அது ஒன்று குழந்தையர் பன்னிரெண்டு இருபத்தெட்டில் இந்த ஊழியம் என்ற விஷயத்தில் எட்டு ஊழியங்கள் அதுக்குள்ளே நாம் இருந்தால் நாம் காக்கப்படுவோம் வஞ்சிக்கப்பட மாட்டோம் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறேன் வைராக்கியம் ஆனாலும் ஏவாள் மனதை சர்ப்பம் வஞ்சித்தது போல் என்று பயம் இருக்குது என்று பவுல் சொன்னது போல் இந்த எட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க இப்போ இந்த இடத்துல இந்த பவுண்டரிக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாண்டாம் உங்களை யாரும் வஞ்சிக்க முடியாது உங்களை யாரும் விளத்தட்ட முடியாது இந்த பவுண்டரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க போகிறீங்க நாங்கள் கண்காணிக்கிறோம் அதுக்கேற்றபடி உங்களை நாங்கள் எல்லா பக்கத்துலேயும் உங்களை விசாரிக்கிறோம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் பயப்படாண்டாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம் அப்போ ஏதேனிலே அவள் வஞ்சிக்கப்பட்டாலும் திரும்பவும் அந்த ஜலப்பிரளயத்தினாலே ஏன் மனிதனை உண்டாக்கினேன் என்று அழிச்சிட்டாரு நோவா குடும்பங்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டு வந்துட்டார்கள் அதுக்கு பின்பு மனிதன் வஞ்சிக்கப்படக்கூடிய விஷயங்களை பற்றி வேதாகமத்தில் படிக்கும்போது இந்த வஞ்சகம் என்ற விஷயத்தில் இஸ்ரேவேல் ஜனங்களை எண்ணாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த அதிகாரங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் இதில் இந்த மோபின் ராஜாவாகிய பாலாக் சிறவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பீலையாமை மூன்று மேடைகள் போட்டு கொண்டு வரும்போது மூன்றிலையும் ப்ளஸ் பண்ணிட்டார் பீலையாம் உடனே பாலாக்குக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு மூன்று மேடையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வித்து விட்டார் எண்ணாகமும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று அதிகாரங்களையும் வாசித்தால் இந்த சரித்திரங்கள் தெளிவாக இருக்குது மூன்று மேடை மூன்று மேடையிலும் இஸ்ரேல் ஜனங்களை பீலையாம் ஆசிரிச்சிட்டார் இப்போ அந்த பீலையாம் சொல்கிறாரு பீலையாமின் ஆலோசனை சபையில் ஏழு சபைக்கு சொல்லப்பட்டதில் அந்த பேயோரின் குமாரனாகிய பீலையாமுடைய போதகம் ஆலோசனை எப்படி இருந்துச்சுன்னா அந்த எண்ணாகமும் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் வஞ்சகம் இப்போ இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க முடியலை ஆசீர்வதிச்சாச்சு இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வஞ்சகத்துக்குள்ளே கொண்டு போய் தான் எங்கள் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அழகுகள் கண்ட வஞ்சனைக்கு அப்புறம் வஞ்சனை எங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே வருது அப்படிங்கிறது அங்கே எண்ணாகமும் இருபத்தஞ்சாம் அதிகம் தான் ரொம்ப கவனிக்கணும் புரியுதா அவங்களுக்கு ஏற்கனவே அவள் பழத்தை பார்த்து வஞ்சிக்கப்பட்ட பொம்பளை தேவகுமார்கள் மனுஷகுமாரத்திகள் அழகுள்ள என்ற வஞ்சனை ரெண்டு மூணாவது இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க முடியல ஆசிர்வதிச்சிட்டாரு அவங்கள வஞ்சிக்கணும்னா இப்படி தான் வஞ்சிக்கணும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்கள் வேசித்தனம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்கள வஞ்சிக்க முடியும் என்பதை எண்ணாகமும் இருபத்தைந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது கற்றுக்கொள்ளலாம் எண்ணகம் இருபத்தைந்தாம் அதிகாரம் ஒம்பது பத்து வசனங்களை வாசிக்கும்போது வாசிப்போம் அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் கர்த்தர் மோசையை நோக்கி நான் என் நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரன் ஆகிய ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் பெனகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான உக்கிரத்தை திருப்பினேன் அந்த ஸ்திரீயையும் அந்த புருஷனையும் அவன் குத்தி கொண்டுட்டாங்க அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது வேசித்தனம் விளங்குதா இப்படி தான் பீலையாம் அங்கே ஆலோசனை கொடுக்குறான் அதை நீங்கள் அந்த சரித்திரத்தை புரிஞ்சுக்கிடுங்க விளங்குதா இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது வேசித்தனம் ஏற்கனவே அங்கே யாத்திரையாகமும் முப்பத்தி ரெண்டில் மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றதுக்கு முன்பாக இந்த விக்கிரகம் வேசித்தனமும் அங்கே நடந்தாச்சு இந்த விழுந்து போன சபை தான் நம்மை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு வரேன் இது முக்கியமான விஷயங்கள் உங்களை வஞ்சிக்கிறது என்னது விழுந்து போன சபை விழுந்து போன சபை என்னதுன்னா வே விக்கிரகங்கள் வேசித்தனம் மோசே வர்றதுக்கு முன்னே இங்கே விக்கிரகாரதன் வேசித்தனம் நடந்தாச்சே என்னாகும் முப்பத்தி ரெண்டில் மோசை இறங்கி வர்றதுக்கு முன்னே இங்கு விக்கிரகம் விக்கிரகம் நடந்தாச்சு வேசித்தனம் அவர் பலகையை இப்போ கொண்டுட்டு வராரு அதுக்கு முன்னே இங்கே ஒரு விக்கிரகாரதன் வேசித்தனம் நடந்தாச்சே இதே விஷயந்தான் எண்ணாகமும் இருபத்தி நாலிலும் நடக்கிறது இங்கு இங்கு இவங்க வைராக்கியம் கொண்டதுனால ஆசாரிய பட்டம் அவங்களுக்கு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அங்கும் கத்துடைய பட்சத்தில் இருப்பது யார் என்பது லேவியர்கள் தான் அங்கும் வெட்டிட்டாங்க வேசித்தனம் பண்ணவங்களை வெட்டிட்டார்கள் என்று அங்கு என்ன யாத்திரையாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலும் நீங்கள் அந்த விக்கிரகாராதனை வேசித்தனத்தை குறித்தும் எண்ணாகமும் இருபத்தைந்தாம் அதிகாரத்திலும் அங்கு விக்கிரகாராதனை விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது வேசித்தனம் என்ற விஷயங்களை அங்கு ஆர்வன் கொடுத்த ஆலோசனை இங்கு பீலையாம் கொடுத்த ஆலோசனை விளக்குதா உங்களுக்கு அது யாத்திரையாகவும் முப்பத்தி ரெண்டில் ஆரோனுடைய ஆலோசனை இங்கு பீலையாம் கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த விக்கிரகங்கள் வேசித்தனங்கள் என்ற விஷயம் அது விழுந்து போன சபையோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் கவனிக்கணும் இது இதுதான் நீங்கள் ஒன்று குழந்தையர் ஆறாம் அதிகாரம் அங்கு பதினோராம் பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது பதினோராம் பன்னெண்டாம் வசனம் ஒன்று குழந்தையர் ஆறு பதினொன்று பன்னெண்டு வாசிங்க உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழு ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் அதுக்கு முன்ன ஒன்பதாம் ஒன்பதாம் அவசரம் ஒன்று குறைந்தீர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தை வாசிங்க அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்றும் அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனை வஞ்சிக்கப்படாதீர்கள் வார்த்தை எழுதி விக்கிர வேசி மார்க்கம் என்பது விக்கிரக ஆராதனை அதான் திருளான தண்ணீருக்கிறதான வேசி வெளிப்படுத்தல் பதினேழு வஞ்சிக்கப்படாதீர்கள் வேசி மார்க்கம் விக்கிரக ஆராதனை வேசித்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் வேசி மார்க்கத்திலிருந்து விடுதலை கிடைக்காது அதான் வேசி மார்க்கம் என்பது விக்கிரக ஆராதனை வேசித்தனம் வேறு வேசித்தனத்திலிருந்து விடுதலை தந்துடுவார் வேசி மார்க்கம் என்பது விக்கிரக ஆராதனை வஞ்சிக்கப்படாதீர்கள் அதான் அந்த வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் சொல்லப்பட்ட வேசி அது விக்கிரக ஆராதனை விழுந்து போன சபை என்பதுதான் இந்த விக்கிரகங்கள் எப்போது வேசித்தனத்தோடு சம்மந்தப்பட்டது சிறவேல் ஜனங்கள் விக்கிரகங்கள்கிட்ட போனதுனால நீங்கள் எத்தனையோ பேர்கிட்ட போய் வேசித்தனம் பண்ணிட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிற வார்த்தையிலே தேவன் தீர்க்கதரிசியோடு குறிப்பிடுகிறார் இல்லையா விக்கிரகங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆளுகைக்கு இல்லாமல் விக்கிரகங்களுக்கு போன உடனே அது வேசித்தனம் என்ற வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறவேல் ஜனங்கள் மெய் தேவனை விட்டு விக்கிரகங்களுக்கு போனால வேசித்தனம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் அந்த வார்த்தையில் தீர்க்க தரிசிகள் குறிப்பிடும் வேசித்தனம் இந்த வேசித்தனம் என்ற வார்த்தை விக்கிரகங்கள் என்ற விஷயத்தோடு இருக்கு அதான் வேசி மார்க்கம் விக்கிர ஆராதனை என்று வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று பவுல் கொண்டு இது இந்த வார்த்தைகள் இந்த விளக்கங்கள் நமக்கு அவசியம் விக்கிரகங்கள்னாலே வேசித்தனம் நீ எத்தனை பேரோட வேசித்தனம் பண்ணி வந்தீங்களே ஆனால் உங்களை நான் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசியோடு புலம்புகிறாரு என்பதை நாம் கவனிக்க வேண்டும் புரியுதா உங்களுக்கு அதனால்தான் இந்த எண்ணாகமம் இந்த யாத்திரையாகும் பத்திரெண்டாம் அதிகாரம் எண்ணாகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் என்பது ரெண்டாவது வஞ்சனை ஏற்கனவே தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் மேல் வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க அதனால் ஜலப்படத்தில் அழிச்சிட்டார் ரெண்டாவது வஞ்சனை என்பது அங்கு எண்ணாகமும் இருபத்தைந்தாம் அதிகாரத்திலே உள்ள வஞ்சனை அது பேயோரின் குமாரனாகிய பீலையாம் அவனுடைய வஞ்சனை அங்கு ஆரோன் மோசை இறங்கி வர்றதுக்கு முன்னே உள்ள வஞ்சனை என்பதை இந்த வஞ்சனை என்ற விஷயத்திலே வஞ்சிக்கப்படாதீர்கள் என்ற வார்த்தையோடு தான் வரார் இந்த வஞ்சனைக்கு பவுல் வந்து எவ்வளவு தெளிவாக கொண்டு வரார் பார்த்தீங்கன்னா பெரிய பழையற்பாட்டு நிபுணர் அவர் நிபுணர் என்று சொல்லலாம் இல்லையா பெரிய பெரிய நிபுணர் அப்படி வார்த்தையை தான் அவருக்கு போடணும் பெரிய நிபுணர் அவர் இன்றைக்கி உலகத்தில் எலும்பு முறிவு நிபுணர் அந்த நிபுணர் இந்த நிபுணருங்க இந்த நிபுணர்கிட்ட யாரும் வர முடியாது பவுல்கிட்ட அதனால் வஞ்சிக்கப்படாதீர்கள் வேசி மார்க்க விக்கிரக ஆராதனை என்று அவர் சொல்லுகிறார் இந்த பேயோரின் குமாரன் என்ற விஷயங்கள் அவனை தான் வெட்டணும் ஆண்டவர் பழி வாங்குகிறார் பழி வாங்குகிறார் இங்கு எண்ணாகவும் இருபத்தைந்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்த வாதை நிற்கப்பட்டு வைராக்கியம் கொண்டது லேவி ஆனால் ஆசாரியப்பட்டு நித்தியப்பட்டமாக லேவிக்கு இருக்கும்படி சொல்லிட்டார் எண்ணாகமும் இருபத்தைந்தில் இப்போ பழி வாங்குகிறார் அது எண்ணாக முப்பத்தொன்னில் நான் சிறுவேல் ஜனங்களுக்காக அந்த மீதியானை நான் பழி வாங்குவேன் என்று பழி வாங்குகிறார் இந்த பழி வாங்குகிற விஷயத்தில் இந்த ராஜாக்கள் இந்த மீதியானுடைய ராஜாக்களை அவர் வெட்டினதுக்கப்புறம் பீலையாமை தான் அவர் வெட்டுகிறார் பெரியோருங்குமானாக பீலையாமும் பட்டயத்தினால் வெட்டப்பட்டான் என்று சொல்லப்படும் பழி வாங்குறதுனால ஆண்டவர் எப்படி பழி வாங்குறாரு பாருங்கள் இந்த எண்ணாகமும் முப்பத்தோராம் அதிகாரத்தில் ஒம்பது பத்தா ஒம்பது பத்து வசனங்களை வாசிங்களேன் அன்றியும் இஸ்ரேல் புத்திரர் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு அதுக்கு முன்ன வரும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அஞ்சு ஆறா எட்டில் ராஜாக்கள் ஐந்து ராஜாக்கள் வாசிங்க எத்தனை வசனம் எட்டில் கொன்று போட்டோம் எட்டு எட்டு எட்டு வாசி எட்டு ஒம்பது எண்ணாகும் முப்பத்தோராம் அதிகாரம் எட்டு ஒம்பது அவர்களை அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் ஐந்து ராஜாக்களாகிய ஏவி ரெக்கேம் சூர் ஊர் ரேபே என்பவர்களையும் கொன்று போட்டார்கள் பேயோரின் ஆகிய பீலையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் இவன் தான் காரணம் இவன் தான் ஆலோசனை கொடுத்தான் சபையில் அந்த பீலையாமுடைய ஆலோசனை அவனுடைய உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை பட்டயத்தில் வெட்டியாச்சு அதுக்கு முன்னே இந்த ஐந்து ராஜாக்களை வெட்டுகிறார்கள் இந்த ஐந்து ராஜாக்கள் என்று சொல்கிறது யார் என்றால் இங்கு கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்தா அந்த ஐந்தாம் வசனம் சொல்லப்பட்ட ஐந்து காரியங்கள் தான் ஐந்து ராஜாக்கள் கொலோசியர் மூன்று அஞ்சு ஆகையால் விபச்சாரம் ஒன்று அசுத்தம் ரெண்டு மோகம் மூணு துரிச்சை நாலு விக்கிரகாராதனை ஆராதனை அஞ்சு ராஜாக்கள் இந்த அஞ்சு ராஜாக்களை அழிச்சா பீலையாமை பட்டயத்தில் வெட்டலாம் ஐந்து ராஜாக்கள் இங்கே இந்த இதுதான் அங்கே நடக்குது அங்கே எண்ணாகமும் இருபத்தஞ்சில் இதான் நடந்துச்சு விளங்குதா வேசித்தன விக்கிரக ஆராதனை இந்த விக்கிரக ஆராதனை வேசித்தனத்தோடு இணைந்த ஒரு அனுபவமாக கூட்டு பொருள் ஐந்து கூட்டு பொருள் விளக்குதா அதனால் பேயோரின் குமா பேயோரின் அந்த பீலியாமை வெட்டிட்டாங்க ஜனங்கள் எவ்வளோ வஞ்சிக்கப்படுறாங்க தேவ ஜனங்கள் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாச்சு தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தோடு வஞ்சிக்கப்பட்டாச்சு மோசை மலையிலிருந்து இறங்கி வரக்கு முன்னே வஞ்சிக்கப்பட்டாங்களே இங்கே எண்ணாகமும் இருபத்தைந்திலே பீலியாமுடைய உபதேசத்தின் மூலம் வஞ்சிக்கப்பட்ட பழி வாங்கி ஆண்டவர் வெட்டி போட்டார் மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம நமக்கு நேரம் இல்லை சிறுவில் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்களே ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட யோசுவாவே வஞ்சிக்கப்பட்டு போகிறார் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்ட யோசுவா எப்போதும் தியானம் பண்ணி கொண்டிருந்த யோசுவாவே வஞ்சிக்கப்பட்டு போனதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு யோசுவாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் யோசுவாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன இப்பொழுதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் இனி சாகம் போட்டு என்ன பிரயோஜனம் வஞ்சிக்கப்பட்டாச்சு <laughs> இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் வஞ்சிட்டா வஞ்சிக்கப்பட்டு போயாச்சு யோசுவாவை அவங்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கத்தர் சொல்லுகிறாரே உபாகமம் ஏழு ரெண்டில் ஏன் உடன்படிக்கை பண்ணினாங்க ஏன் அவங்களுக்கு இறங்குனீங்க அதான் வஞ்சிக்கப்படுகிற விஷயங்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க யோசுவா அவங்களோட உடன்படிக்கை பண்ணியாச்சு இப்போ சமாதான உடன்படிக்கப்படி எங்களை என்ன இப்போ சாபம் கொண்டு வருகிறார் யோசுவா இந்த யோசுவா வந்து எப்ராஹிம் கோத்திரத்தின் தலைவன் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதவர் வேத வசனத்தை இரவும் பகலும் ஆராய்ச்சி பண்ணுகிறவர் எல்லாம் நல்ல இதெல்லாம் இருந்தாங்கல்ல வஞ்சிக்கப்பட்டு போயிட்டார் யோசுவா இப்ராஹிம் கோத்திர தலைவர் எப்ராஹிமர் வஞ்சகத்தினாலும் பொய்யகரினால் என்னை சூழ்ந்து கொண்டார்களே என்பது இங்கே இங்கே நடந்த ஒரு வஞ்சகம் அங்கே பின்னால் போகுது யோசுவாவே வஞ்சிக்கப்பட்டு போனார் எப்ராஹிமர் பொய்யரினால் வஞ்சினால் சூழ்ந்து கொண்டார்கள் அவன் வஞ்சித்துட்டாங்க கிபியோனியர்கள் வந்து அவங்கள வஞ்சித்துட்டாங்க ஆனால் நம்மளை ஏமாற்றக்கூடியவங்க நிறைய பேர் வருவாங்க நான் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது யோசுவாவே வஞ்சிக்கப்பட்டு ஞானத்தினாவே நான் நிறைந்த யோசுவாவே வஞ்சிக்கப்பட்டு போனாரே என்பது துக்கமான ஒரு விஷயமாக இருக்குது அவங்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் ஏன் உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆண்டவரே உபாகமும் ஏழு ரெண்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு அவங்களோடு உடன்படிக்கை பண்ணாத அவங்களுக்கு இறங்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அவங்க பழைய துருத்தி பழைய இறங்கிட்டீங்களே உடன்படிக்கை பண்ணிட்டீங்களே உபாகம் ஏழு ரெண்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் அவங்களுக்கு என்ன இறக்கும் அவங்களோட என்ன உடன்படிக்கை அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குதா நம்ம வஞ்சிக்கப்படாதபடி உடன்படிக்கை இந்த இடத்துல உடன்படிக்கை பண்ணிவிட்டார் யோசுவா அதுக்கப்புறம் சாபெல்லாம் போடுறார் இறங்கக்கூடாது அந்த ஜாதிகள் ஆண்டவர் சொன்னார் உடன்படிக்கை பண்ணக்கூடாது இறங்கக்கூடாது வங்கி அவங்கள நீங்கள் ஒன்று சாமுவேல் பதினைந்தில் இறக்கம் இல்லாதபடி அவங்கள வெட்டணும் அப்படின்னு சொன்னாலும் மனதில் அங்கு அவன் இறங்கிட்டான் மனதில்லை ஆண்டவர் சொன்னார் இறக்கம் இல்லாதபடி வெட்டு ஆனால் அங்கே ஒன்பதாம் அவசரத்தில் அவன் மனதில் அந்த மனதில்லை அவனுக்கு மனதில்லை ஒன்று சாமியில் பதினஞ்சு ஒன்பதை வாசிங்க சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் அழித்து போட மனதில்லை ஏன் அவன் அவனுக்கு இறக்கம் பாராட்டுறான் அவருடைய மனதில் இருக்கிறத சொல்கிறார் தேவன் மனதில் வச்சுருக்காரு அவன் என்னை வழிமறிச்சதே மனதில் வச்சுருக்கேன் சவுலுக்கு தேவன் அவன் அமலேக்கர் வழிமறிச்சதை மனதில் வைத்திருக்கிறார் இவங்களுக்கு மனதில்லை இறக்கமில்லாதபடி வெட்டு அப்படிங்கிறாரு தேவன் சவுலோடை உன்னை அபிஷேகம் பண்ணினாரே உனக்கு இறக்கமில்லாதபடி வெட்டு அவர் மனதில் வைத்திருக்கிறேன் இவனுக்கு மனதில்லை வெட்டுறதுக்கு ஏன் மனதில்லை கொள்ளையின் மேல் பறந்தான் அந்த அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்று சாமியல் பதினைந்து பத்தொன்பது இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கொள்ளையின் மேல் பறந்து பொருளாசை கொள்ள கொள்ளை ஏன் கொள்ளடிக்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல ரத்தாம்பரத்தை உடுத்து நகை போடுறதுக்கு கொள்ளடிக்கணும் அதுதான் தாவிது புலம்புகிறார் சிறவேலின் பொம்பளை பிள்ளைகள் பாட்டுலாம் படிப்பாங்க அப்போ சவுலுக்கு நல்ல ரத்தாம்பரம் உடுத்து அவங்க மேல் நகை போட்டு பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு ஆசை அதுக்கு தான் கொள்ளை எதுக்கு கொள்ளடிக்கணும் சவுல் புலம்புகிறார் வாசிங்க ரெண்டு சாமுவேல் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி இரு இருபத்தி நாலு ரெண்டு சாமுவேல் முதலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் வாசிங்க இஸ்ரவேலின் குமாரத்துகளே உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தருப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள் ரத்தாம்பரம் எதுக்குயா பொன் ஆபரணங்கள் எதுக்குயா இது ஏற்கனவே என்ன யாத்திரையாகமும் முப்பத்தி மூணில் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து அதுக்கப்புறம் தானே உங்கள் கூட வரவேன்னு சொன்னார் கடவுள் வரவேன்ட்டாரே அதுக்கப்புறம் ரத்தாம்பரத்தை உடுப்பிச்சிச்சு பொண்ணு ஆபரங்களை தரப்பிச்சு சவுலுக்காக புலம்பி ஆளுங்கள் அப்படி தாவிது புலம்புகிறார் கொள்ளடிச்சா தானே கொடுக்க முடியும் ரத்தாம்பரம் பொன் தாவிதோடைய புலம்பல் பாருங்க குத்தி தான் புலம்புகிறார் உங்களை ரத்தாம்பரத்தினால் உடப்பித்து நல்லா போட்டான் இல்லையா அவனுக்காக புலம்புங்க அப்படிங்கிறார் அது நல்ல வார்த்தை இல்லை ரத்தாம்பரத்தினால் உடுத்து வைத்து பொன்னாபரங்களே அந்த பொம்பளையில் தானே பாட்டு படித்து பிரச்சனை உண்டாக்குனாள்வன் சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாறு எண்ணி ஸ்திரிகள் பாட்டில் தானே பிரச்சனையே தாவிதுக்கு வந்துச்சு அதனால் பாட்டு படிக்கும்போது ரத்தாம்பரத்தை உடுத்து பொன்னாபுரம் தருவிச்ச சவுலுக்காக புலம்பி ஆளுங்கள் அப்படின்னு அவர் புலம்புகிறார் கொள்ளடிச்சாதான் ரத்தாம்பரம் உடுத்து வச்சு பண்ணும் மனதில்லை ஆகவே இதெல்லாம் வஞ்சனை இதெல்லாம் வஞ்சனை யோசுவா வஞ்சிக்கப்பட்டது அவங்களோடு உடன்படிக்கப்பட வேண்டாம் இறங்க வேண்டாம் என்று சொன்னாலும் கூட யோசுவா எப்ராஹிம் கோத்திரத்து தலைவன் யோசுவா எப்ராஹிம் கோத்திரது தலைவனுங்கிறதுக்கு எவிடன்ஸு எண்ணாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவசரம் எண்ணாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவசரம் எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனா குமாரன் ஓசேயா பெஞ்சம் பெஞ்சமின் கோத் நூனின் குமாரனாகிய யோசுவா இல்லை ஒசையா அவருக்கு பேர் வந்து மாற்றி விட்டுருக்காங்க கீழ் பகுதியில் அந்த ஒசையாவுக்கு யோசுவா அப்படின்னு மோஸ் பேர் மோசை பேர் விட்டுருக்கிறார் அந்த வசனம் பதினாறு பதினாலாம் அவசரம் பதினாறு பதினாறு சிக்ஸ்டீன் பதினாறாம் வசனம் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசை அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தார் நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவானி மோசே பெயரிட்டிருக்கார் எப்ராஹிம் கோத்திரத்து நூனின் குமாரனாக ஒசையா தான் பேர் ஆனால் யோசுவாங்க பேர் மோசை விட்ட பேருங்கிறதை குறிச்சிக்கிடுங்க இதெல்லாம் நீங்கள் ஆயிரம் தடவை வாசித்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு கண்ணு மறைச்சிரும் சாத்தான் வாசிப்பீங்க மாற்றி மாற்றி வாசிப்பீங்க ஆனால் நூனின் குமார்னாக்க ஒசையாவுக்கு பேர் என்னென்னா தெரியாது அது வாசிக்கும் போது நல்ல கருத்தாக வாசிக்கணும் அது யோசுவா விட்ட பேர் தான் யோசுவா மூசை விட்ட பேர் யோசுவா யோசுவா என்ற வார்த்தை எப்ரேய பாசையில் இயேசு என்று பொருள் எப்ரேய பாசையில் ஜீசஸ் யோசுவா அப்படின்னா எப்ரேய பாசையில் ஜீசஸ் இயேசு என்றால் கிரேக்கு பாஷையில் ஜீசஸ் இயேசுவின் நாமம் அப்படிங்கிறது கிரேக்க பாஷை தான் ஜீசஸ் அப்படிங்கிறது நமக்கு கிரேக்க பாஷை தான் இயேசுனாலே கிரேக்க பாஷையில் தான் நம்ம சொல்கிறோம் எப்ரே பாஷையில் ஜீசஸ் அப்படின்னா ஜோஷுவா அப்படிங்கிற அர்த்தம் கொண்டு வரும் அதனால் பேயை துரத்துறது எப்ரே பாஷையில் துரத்தக்கூடாது கிரேக்க பாஷையில் தான் துரத்தணும் பேய ஏன்னா ஏற்கனவே யோசுவா வஞ்சிக்கப்பட்டு போனார் அதனால் பேய கிரேக்க பாஷையிலே இயேசுவின் நாமத்தினால் அவனை நாம் துரத்துறதுக்கு நாம் கடையப்பட்டிருக்கிறோம் அதை நீங்கள் எவ்வளோ பாஷை உபயோகப்படுத்தாதங்க பேயை துரத்துறதுக்கு கிரேக்க பாஷையில் இயேசுவின் நாமத்தினாலே இதை நாம் துரத்த வேண்டும் அதனால் இந்த ஒசையா என்பவருக்கு யோசுவா என்ற நாமம் கொடுக்கப்பட்டு எப்ராஹிம் கோத்திரம் அவங்க வஞ்சிக்கப்பட்டு போனார்கள் என்பதை நம்ம கவனிக்கும் இது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு குற்றம்தான் வஞ்சிக்க இவ்வளோ பெரிய தலைவன் எப்படி வஞ்சிக்கப்பட்டு போக முடியும் இல்லையா வஞ்சிக்கப்படக்கூடாது இல்லையா அதுக்கப்புறம் சாபம் போட்டு என்ன பிரயோஜனம் வஞ்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் ஓசையா ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் இவர் பேர் ஒசையா அங்கே ஓஸ் ஓசியா பதினொன்று பதினொன்று கடைசி பதினொன்று பன்னெண்டு ஓசியா பதினொன்று பன்னெண்டு வாசிங்க எப்ராஹிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்ராஹிமர் பொய்யர் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகர் வஞ்சிக்கப்பட்டுட்டாங்களே அது எப்ராஹிம் கோத்திரத்து தலைவன் யோசுவா சிறுவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தலைவன் எப்ராஹிமர் பொய்யர் வஞ்சகத்தினால் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய குற்றம் இங்கு இருக்கிறதாக நாம் காண்கிறோம் வஞ்சகம் அதனால் இங்கு ஓசையா அங்கு ஓசையா வஞ்சிக்கப்பட்டது ஒசையா அங்கு சொன்னது யார் ஓசியா ஒசையாங்கிறதுக்கு யோசுவா என்ற பெயரை நாம் கொடுத்துருக்குறோம் அப்போது நம்ம படிக்கலாம் நம்ம தொடச்சி படிக்கலாம் நமக்கு இன்றைக்கி இந்த வஞ்சகத்தோடு முடிச்சுக்கிடுவோம் <laughs> வஞ்சகம் வெள்ளை குதிரை என்பது வஞ்சகம் அதனால் முதல் வஞ்சிக்கப்பட்டது யார் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏவா ரெண்டாவது வஞ்சிக்கப்பட்டது மூணாவது வஞ்சிக்கப்பட்டது சரி வேலம் சார் நாலாவது வஞ்சிக்கப்பட்டது யோசுவா இப்படி வஞ்சிக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் ஜனங்கள் அதனால் பொய்யர் வஞ்சக்கிட்டான் அடுத்தபடியாக வஞ்சிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன என்றால் எரோபியாம் எப்ராஹிம் கோத்திரத்து தலைவன் அந்த எரோபியாம் என்பது எப்ராஹிம் கோத்திரம் இங்கு எப்ராஹிம் கோத்திர தலைவன் யோசுவா இங்கே எரோபியாம் என்பதும் எப்ராஹிம் கோத்திரத்து தலைவன் தான் எரோபியாம் அவன் பத்து கோத்திரத்தை பிரித்து கொண்டு ஆண்டவர் கொடுத்தாலும் கூட நீங்கள் எருசலேமுக்கு போவது உங்களுக்கு வருத்தம் என்று வஞ்சித்ததுனால அவன் விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டதுனால எரோபியாவுடைய பாவம் எல்லாருக்குள்ளே இருக்குது அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் பத்து கோத்திரத்தை பிரித்த எல்லா ராஜாக்களுக்குள்ளும் எரோபியாம் பாவம் இருக்குது அவன் வஞ்சித்துட்டான் என்ன வஞ்சித்துட்டான்னா எருசலேமுக்கு போவது உங்களுக்கு வருத்தம் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்துட்டான் அந்த வஞ்சகம்தான் விக்கிரக ஆராதனை அதனால் எரோபியாமுடைய பாவம் என்று சொல்லி அதுக்கு பெயர் கொடுத்துட்டாங்க எரோபியாமுடைய பாவம்னா என்ன எருசலேமுக்கு போகாத அப்படி நீ வஞ்சிக்கிறது தான் எரோபியாமின் பாவம் என்பதை குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து வாசிங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஏழுலேருந்து வாசிங்களேன் இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரகுபயாமின் ரகுபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரகுபயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி யோசனை பண்ணி போதும் இப்போ வஞ்சகத்தை கொண்டு வரான் யோசனை பண்ணி அடுத்தால பொன்னினால் ரெண்டு கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ண உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தலகேம் பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் என்னையா இவ்வளவு நாளுக்கும் ஜனங்கள் கண்டுக்குட்டி தான் விடுதலையாக்கி கொண்டு வந்ததுன்னு தான் தெரிஞ்சுதா இவ்வளவு ஜனங்களும் எகோவா தேவன்னு தெரியும் ஏப்தன்படி விடுதலையாக்கப்படும் தெரியும் அப்போ கன்றுக்குட்டிகள் வந்த உடனே இதுதான் அவங்களை எழுத்திலிருந்து விடுதலையாக்குன்னு சொன்னால் நம்பிட்டாங்களே ஆயிரம் தடவை வெளிப்படுத்தல் பன்னெண்டு பதிமூணு சொன்னாலும் திருப்பியும் நீங்கள் அது உங்களுக்கு அது இல்லைங்கிறதுக்கு இங்கே இது இருக்குது விஷயம் விளக்குதா எத்தனை தடவை பஸ்கா ஆட்டுக்குடி பேசினாலும் இல்லை இதுதான் மக்கள் நம்புவாங்க இவ்வளவு உபதேசம் <laughs> நீங்கள் கேட்டாலும் யாராவது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா உங்களுடைய பக்கத்தில் உள்ள விஷயங்கள் சிறவேல் ஜனங்களை இதுதான் உங்களை கொண்டு வந்துன்னு சொன்ன உடனே நம்பிட்டாங்களே இல்லையா ராஜா வெட்டுடா அப்படின்னு யாரும் எதிர்த்து பேசலையே நம்பிட்டாங்களே எகிப்து தேசத்துலேருந்து எருசலேமுக்கு போவது உங்களுக்கு வருத்தம்ப்பா எருசலேமில் தான் இவ்வளவு நாள் அவங்க பணியித்து கொண்டிருக்கிறாங்க எருசலேம் ஆலயத்தை எப்படி கட்டியிருக்காங்க எருசலேமில் எப்படி தொழுகை செய்திருக்காங்கன்னு எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் தானே அப்போ எருசலேமுக்கு போவது உங்களுக்கு வருத்தம் இதுதான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே மக்களெல்லாம் நம்பி எரோபியாமை பின்பற்றி இருந்தாங்கன்னா அவங்க பொய்யர் வஞ்சகர் எப்ராஹிமர் எப்ராஹிம் கோத்திரத்து தலைவனாகிய எரோபியாம் இஸ்ரவேல் என்பது அவங்களுக்கு தான் அவங்க யூதா இவங்களுக்கு இஸ்ரவேல் இஸ்ரவேலுங்க பேர் இவங்களுக்கு வந்துச்சு ரெட்டையலுங்கிறது அம்மாவுக்கு கிடைச்சிட்ருக்கு விளங்குதா என்னென்னா அந்த அந்த அம்மாவுக்கு கிடைக்கலையே அந்த அம்மாவுக்கு கிடைக்கல இந்த அம்மாவுக்குலாம் கிடைச்சி ரெட்டையில் ரெண்டு அம்மாவும் இருந்தாங்க அந்த அம்மாவும் கிடைக்கல ரெண்டு ஸ்திரீகள் இருந்தாங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் அதுக்கு கிடைக்கல இதுக்கெல்லாம் கிடைச்சிட்டு அப்போது இஸ்ரவேலுங்க பேர் இவங்களுக்கு தான் எரோபியாமுக்கு தான் அது யூதான் கோத்த யூதர் அவங்க யூதர்களுக்கு இஸ்ரவேலுங்க பேர் இல்லை அவங்களுக்கு புதிதாக யூதர்கள் என்ற பேர் அவன் யூதனானால் அவனுக்கு முன்பாக எல்லாரும் தாழ்ந்து போவது நிச்சயம் எப்ரேயர் என்ற பேர் அங்கு இஸ்ரவேல் எய்த்துக்கு போக வரைக்கும் எய்த்துக்குள்ளே இருக்க வரைக்கும் எப்ரேயர் எய்த்து விடுதலையாக்கப்புறம் இஸ்ரவேலர் ஆனால் இப்போது இந்த எரோபியாமுக்கு அப்புறம் யூதர்கள் என்ற பேர் வந்துச்சு எரோபியாமோடு இஸ்ரவேலர்கள் பொய்யராக போயிட்டாங்க எரோபியாமோடு இஸ்ரவேலர் பொய்யராக போயிட்டாங்க இப்போ யூதர்கள் என்ற பெயர் வந்திருக்கு நல்லா கவனிங்க எயிப்த்தில் அவங்க இருக்க வரைக்கும் எப்ரேயர் எப்ரேய ஸ்திரீகள் எப்ரேயர் நீங்கள் யாத்திரையாக முதலாம் அதிகாரத்தில் அங்கு யாக்கோவுடைய பிள்ளைகள் அங்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் அங்கு எப்ரேயர் என்ற பெயரில் அடைக்கப்பட்டார்கள் எப்ரேயர் ஏன் என்ற பேர் அங்கு இருக்குது அப்படின்னா ஆதி ஆகமும் பதினாலாம் அதிகாரம் பன்னெண்டில் எப்ரேயன் எப்ரேயனாகிய ஆபிரகாம் என்று ஆதி ஆகம் பதினாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலில் அங்கு தான் எப்ரேயர் என்ற பேர் முதலாவது ஆரம்பிக்கும் ஆபிரகாம் ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபு எய்த்துக்கு போகும் வரைக்கும் அவங்க எப்ரேயர் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டார்கள் அவங்கள எப்ரேயர் எப்ரேயர்னால் அவங்களுக்கு அவங்க பேர் ஆனால் எயிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க இப்போ இந்த இஸ்ரவேலர்கள் பேர் யாருக்கு போயிட்டுன்னா எரோபயாம் தலைமையில் உள்ள எல்லாருக்கும் இஸ்ரவேலுங்க பேர் போச்சு ஏன்னா பத்து கோத்திரம் இருக்கிறதுனால அவங்க தான் இஸ்ரவேலர்கள் இதுதான் நம்ம வாசித்தோம் ஓசியா பதினொன்று பன்னெண்டில் எப்ராஹிமர் இஸ்ரவேலர்கள் பொய்யர் வஞ்சகர்கள் இஸ்ரேமுக்கு போது உனக்கு வருத்தம் கன்றுக்குட்டி தான் அப்படின்னு எவ்வளோ வஞ்சகமாக பேசி இது எரோபாயாவின் பாவம் எருசலேமுக்கு போவது வருத்தம் என்பது எரோபியாவுடைய பாவம் இதுக்கு ஒரு அந்த பாவத்துக்கு விக்கிரக ஆராதனை பெயர் கொடுக்கல எரோபியாவுடைய பாவம் இந்த எரோபியாவுடைய பாவம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் எகுவை தேவன் அபிஷேகித்தார் எகு உங்களுக்கு தெரியும் இந்த எகுவை அபிஷேகித்த உடனே அவன் என்ன செய்கிறான்னா ஆகாப்பின் குடும்பத்தை முழுவதும் அழிச்சிட்டான் அவ்வளோ அனாயிண்டிங் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எகுவுக்கு இருந்துச்சு எகுவை தேவன் அபிஷேகித்தார் அந்த அபிஷேகத்தில் ஆகாப்புடைய குடும்பம் முழுவதும் அழிச்சிட்டார் ஆனால் அந்த அபிஷேகம் எகு எரோபியாவுடைய பாவத்தை அழிக்கலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் அங்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது வசனங்களை வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இப்படியே எகு பாகால இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான் ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கற்றுக்குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களை எகு விட்டு விலகவில்லை எரோபயாமுடைய பாவத்தை விட்டு விலகலையே எல்லாரும் எரோபியாவுடைய பாகத்தை விட்டு பாவத்தை விட்டு விலகல் எரோபியாவின் பாகம் இஸ்ரேல் ராஜாக்கள் அனைவருக்கும் எரோபியாவுடைய பாவம் இருக்குது <laughs> அவன் அதை விடமாட்டான் அந்த வஞ்சனை அவனை விட்டு போகாது பாகாலே அழித்து விட்டான் ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட்டான் அனாயண்டிக்கு பெரிய அனாயண்டிக்கு தான் எலியா சொன்ன கத்துடைய வார்த்தை என்று சொல்கிறார் ஒன்றும் கூட தரையில் விழலுன்னு சொல்கிறார் யகு <laughs> எலியா சொன்ன வார்த்தை எலிசா சொன்ன எலியா சொன்ன வார்த்தை எலிசா சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையில் விழலை அப்படின்னு சொல்லுகிறார் எலியா சொன்ன வார்த்தை தான் நினைக்கிறேன் இல்லையா எலியா தானே எலியா சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழவில்லை அந்த வசனத்தை வாசிங்க எலியா சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழவில்லை அவன் வெட்டும்போது அப்படி தான் சொல்லுகிறான் ரெண்டு ராஜாக்கள் ஒம்போதில் ரெண்டு ராஜாக்கள் ஒம்போதில் வரும் எலியா சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழவில்லை ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் அவசரம் ஆ ம் ம் இல்லையே செய்தார் சொன்னதை செய்தார் வாசிங்க பத்து பத்து ஆதலால் கர்த்தர் ஆகாவின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆகாப்பின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழவில்லை எத்தனை வசனம் பத்து பத்து பத்து பத்தாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் குறித்து கொள்ளுங்கள் தவறெல்லாம் நீங்கள் விட்டுருங்க பத்து பத்து ரெண்டு ராஜாக்கள் பத்து பத்து தான் கரெக்டு ஆகாப்பின் குடும்பத்துக்கு விரோதமாக எலியா சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழவில்லை எலியா தானே சொன்னார் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான் எலியாவோட வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாதபடி செய்த எகு எரோபியாவோட பாவத்தை அவனால் விடவில்லை அது வஞ்சகம் தந்திரம் ஆகவே பொய்யரும் வஞ்சகருமாக போய்விட்டார்களே என்ற வார்த்தை வேதனையான வார்த்தையாக இருக்கிறது கடைசியில் பழைய ஏற்பாட்டில் ஒரு வஞ்சகத்தை வாசித்து முடியும் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா எதனாலே அதை வாசிங்க மல்கியாவில் தசவபாகத்திலும் காணிக்கையிலும் தானே அந்த வாசி மல்கியாவில் மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா எதனாலே மனிதன் வஞ்சிக்கிறான் தசோபாகத்திலும் காணிக்கையிலும் தானே வாசிங்க மல்கியா எத்தனாவது அதிகாரம் மூணு எட்டு மல்கியா மூணு எட்டு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசோபாகத்திலும் காணிக்கையிலும் தானே அவரை கேள்வி கேட்குறோம் எதில் வஞ்சித்தோம் தசோபாகத்திலும் காணிக்கல தான்ப்பா வேற ஒன்றும் இல்லை வேற ஒரு வஞ்சகம் மட்டும் இல்லை உடைய வஞ்சகம் தசோபாகத்திலும் வஞ்சிக்கிறா காணிக்கையில வஞ்சிக்கிறான் தசோபாகம் என்பது வேறு காணிக்கை என்பது ரெண்டிலும் வஞ்சிக்க வேற நீ இந்த உபதேசத்தை கேட்டு நீ வஞ்சிக்கப்படலை நீ வஞ்சிக்கிறது தசோபாகம் காணிக்க நான் வேறு ஒன்றும் இல்லை இவ்வளவு கேட்டு நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீங்க நீங்கள் அந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஏவாளை போலும் வஞ்சிக்கப்பட மாட்டீங்க ஜலப்பிரளயத்திலும் வஞ்சிக்கப்பட மாட்டீங்க எண்ணாகமத்திலும் வஞ்சிக்கப்பட மாட்டீங்க இந்த யோசுவாவை போல வஞ்சிக்கப்பட மாட்டீங்க எரோபியாவை போல வஞ்சிக்கப்பட மாட்டீங்க நீங்கள் வஞ்சிக்கிறது என்னென்னா தசமாகமும் காணிக்கை தான் வேறு ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வஞ்சிக்க மாட்டீங்க மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா எதுலன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை தசவாகத்தில் வஞ்சிக்கிறீங்க காணிக்கையிலும் வஞ்சிக்கிறீங்க ஒரு ஆள் கேட்டார் நான் இது வரைக்கும் என் வாங்கிறது தான் கொடுத்தேன் எதில் கொடுக்கணும் அப்படின்னாரு கொடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய உண்மையானது ஓ பிஎஃப் அதெல்லாம் பிடிக்கிறாங்களே அதில் அது ஒரு வஞ்சனை தானே <laughs> கேட்டார் என்கிட்ட வந்து நான் இப்போ கையில் வாங்குறதை தான் கொடுக்குறேன் கையில் வாங்குறீங்க நீங்கள் கையில் வாங்குறதுக்கு முன்னே நிறைய கையிலலாம் வாங்குறீங்க இல்லையா அது என்ன அப்படி கேட்டேன் இப்போ கையில் வாங்குறீங்க மாதம் மாதம் அதுக்கு கையில் வாங்குறதுக்கு முன்னே இடையிடையே நிறைய கையிலலாம் வாங்குறீங்களே அதில் வந்துச்சு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா எதில் வஞ்சிக்கிறான்னு கேட்குறீங்களா தசோபாகத்திலும் காணிக்கலையும் தானே தேவனை வஞ்சிக்கக்கூடிய ஒரு வஞ்சகன் இருக்குது கடவுளையே வஞ்சிக்கிறோமே யூதாஸ் காரியத்து காணிக்க அந்த அந்த பையிலிருந்து அவன் எடுத்தான் ஓகேதா யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் யோவான் பன்னிரெண்டில் அவன் திருடன் அதை வாசிங்க யோவான் பனிரெண்டு ஆரம்பத்திலே இருக்கும் யோவான் அவன் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறபடியினாலும் அவன் போடாம திருடலை போட்டதை திருடுவான் அவ்வளோதான் போடாம திருடனும் இருக்கிறாங்க போட்டு திருடனும் இருக்கு ரெண்டு திருடன் விளங்குதா போடாம போடக்கூடிய திருடனும் இருக்கிறான் போட்டதை திருடக்கூடிய திருடனும் இருக்கிறான் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீ போடாமல் திருடக்கூடிய திருடனாக இருக்கியா அல்லது போட்டதை திருடக்கூடிய திருடனாக இருக்கியா போட்டதை சிலவன் திருடுவான் போடாமையும் திருடக்கூடிய திருடர்கள் இருக்கிறார்கள் மனுஷன் தேவரை வஞ்சிக்கலாமா தேவனையே வஞ்சிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது யோசுவாவை அங்கே கிபியோனியர்கள் வஞ்சித்து விட்டார்கள் நம்ம வஞ்சிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க கிபியோனியர்கள் வலு சர்ப்பம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடிய ஒரு வஞ்சனையும் இருக்குது கடைசியாக நீங்கள் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் போது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் ஒருவர் பாரத் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் தான் ஒன்றுமில்லாமல் இருந்தும் தன்னை பொருட்டென்று எண்ணக்கூடியவன் தன்னை தானே வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்மை நாமே வஞ்சிக்கிறோமா தேவனை நான் வஞ்சிக்கிறோமா அல்லது மற்றவர்கள் மூலமாக நான் வஞ்சிக்கப்படுகிறோமா இந்த மூன்று கேள்வியோடு இன்றைக்கு நாம் வேத பாடத்தை நாம் முடிப்போம் நிறைய இருக்குது விஷயங்கள் நம்மை நான் வஞ்சிக்கிறோமா தேவனை நான் வஞ்சிக்கிறோமா மற்றவள் மூலமாக நான் வஞ்சிக்கப்படுகிறோமா அதுதான் வெள்ளை குதிரை சகலவிதமான வஞ்சகத்தினால் அற்புதங்களினாலும் அவன் வெள்ளை குதிரையிலே வந்து அவன் சிவப்பு குதிரையாக சர்வாதிகாரியாக மனுஷ கொலைபாதகனாக பஞ்சத்தினால் கொல்லக்கூடிய இடத்திலே அவன் வருகிறான் என்றால் அவனுடைய வஞ்சகந்தான் நாம் ஏவாளைப் போல வஞ்சிக்கப்படாதபடி தேவகுமாரரைப் போல வஞ்சிக்கப்படாதபடி யோசுவாவைப் போல வஞ்சிக்கப்படாதபடி எண்ணாகமத்திலே அங்கு விக்கிரகாராதனை விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட பீலையாம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய உபதேசத்தின் மூலமாக நான் வஞ்சிக்கப்படாதபடி அங்கு கிபியோனியர்கள் மூலமாக வஞ்சிக்கப்படாதபடி எப்ராஹிமர் பொய்யறினால் வஞ்சகத்தினால் வஞ்சித்தார்களே இந்த வஞ்சனை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி தேவனை நான் வஞ்சிக்காதபடி நம்மை நான் வஞ்சிக்காத இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே வசனத்தோடு நாம் முடிப்போம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போகிற கடைசி காலம் நீங்கள் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய கடைசி காலத்திலே நான் வந்திருக்கிறோம் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாட்களில் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகலும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அது அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகலும் சொன்னால் நம்பாதேங்கள் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக கூடும் கூடுமானால் என்ற வார்த்தை குறிப்பிடத்தக்கது இந்த வார்த்தையோடு நம்ம முடிக்கலாம் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவான் கூடுமானால் என்ற வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இந்த கூடுமானால் என்ற வார்த்தை வேதாகமத்தில் யாவரோடும் கூடுமானால் சமாதானமாக இருங்க கூடாது தான் ஆனால் தேவனால் கூடும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று அங்கு ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு கடைசியில் கூடுமானால் யாவரோடு சமதானமாக யாவரோடு சமதானமாக இருக்கிறது கூடாத காரியம் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் இங்கு கூடுமானால் என்ற வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய காரியங்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்போ கூடுமானால் என்ற வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் ஆனால் நாம் கூடாது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட முடியாது என்ற இடத்திலே நாம் இருக்க வேண்டும் விளங்குதா கூடுமானால் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிட்டார் இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய அந்த காரியங்களை அவன் செய்வான் ஆனால் அவனால் கூடாது தேவனால் கூடும் சாத்தானால் நினச்சாது கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளுங்க அதான் முக்கியம் தேவனால் கூடும் ஆனால் சாத்தானால் நினச்சாது கூடாது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிடணும் கூடுமானால் என்றால் கூடாது அவனால் ஆனால் நம்ம தேவனால் எல்லாம் கூடும் அப்போ சாத்தானால் என்ற விஷயத்தில் கூடாது அப்படிங்கிற விஷயம் வச்சுங்க தேவனால் என்கிற விஷயத்தில் கூடும் என்ற இடத்திலே வைத்துக்கொள்வோம் கூடுமானால் என்றால் தேவனால் கூடும் ஆனால் சாத்தானால் கூடுமானால் என்றால் அது கூடாது என்ற இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் அதனால் தான் பவுல் சொல்கிறார் ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரத்திலே உங்களை கற்புள்ள கனியாக கிறிஸ்தன ஒரே புருஷனுக்கு நியமிக்க நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சர்ப்பமானது ஏவாளுடைய மனதை கெடுத்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பெற்று உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் ஆனால் நாங்கள் உங்களுக்கு அறிவித்த இயேசு நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி உங்கள் இருந்தால் நீங்கள் உங்களை வஞ்சிக்க கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டார் விளக்குதா ரெண்டு குறைந்தர் பதினொன்று நாளை வாசிங்க எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே சகித்திருப்பீங்களா சகித்திருக்க மாட்டீர்கள் அது கூடாது என்ற வார்த்தையிலே இருக்கிறது ஆகவே இந்த கூடுமானால் என்பது அப்போ சில உபதேசத்திலே அது கூடாது என்ற விஷயத்தில் எடுத்துக்கொள்வோம் சாத்தான் அப்படி செய்ய முடியாது என்ற விஷயத்தில் எடுத்துக்கொள்வோம் ஆனால் கூடுமானால் யாவரோடு சமாதானம் இருக்க வேண்டும் என்பது கூடாத விஷயம் ஆனால் தேவனால் கூடும் என்ற விஷயத்தில் சாத்தான் என்ற விஷயத்திலே கூடாது என்ற விஷயத்துக்கு எதிர்மறையாக இருப்போம் ஆனால் தேவன் என்ற விஷயத்திலே தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்ற கேள்வி எங்கே சொல்லுது ஆதியாகமும் அங்கு பதினெட்டாம் அதிகாரத்தில் கேட்க கேள்வி கேட்கிறார் தேவனால் கூடாத காரியம் உண்டோ பதில் எங்கே கிடைக்கி லூக்காள விஷயம் முதலாம் அதிகாரத்தில் மரியாளுக்கு பதில் கொடுக்கப்பட்டது சாராளோடு கேள்வி கேட்கப்படுகிறது மரியாளோடு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போகிற கடைசி காலத்திலே அது கூடுமானால் என்ற விஷயங்கள் அப்போ சில உபதேசத்துக்குள்ளே கூடாது என்ற இடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் முழங்கால் படியிடுவோம் இந்த வெள்ளை குதிரை என்ற அந்த சாத்தான் தந்திரத்தினாலே நம்மை வஞ்சிக்கிறான் இன்றைக்கு அவன் சிவப்பு குதிரையாக சர்வாதிகாரியாக மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை வஞ்சனையாக நாம் கற்றுக்கொள்ளும் ஏவாள் மூலமாக நாம் வஞ்சிக்கப்படுகிறோமா ஜலப்பிரளயத்திலே தேவகுமாரை போல நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா யோசுவாவை போல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது எப்ராஹிமர் பொய்யர்னாலும் வஞ்சகத்தினாலும் முன்னேறிந்திருக்கிறோமா அல்லது தேவனை நாம் வஞ்சிக்கிறோமா அல்லது பிசாசு மூலமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா முற்றிலுமாக இந்த பைபிள் இந்த வேத பாட கொடுத்து முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம் சோத்துராம் சோத்துராம் சோத்துராம் ஸ்தோத்ராம் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் ரியாங் கலாங் கராங் கலாங் கத்தராங் கலாங் ரிபாங் கலாங் கராங் கலாங் கத்தராங் கலா ரிபாங் கலா கரா வரா தராங் கலா மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் ரியாங் கலாங் கத்தராங் கலாங் கத்தராங் கலா Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Totram, totram, totram, totram, totram, totram. Amen, amen, amen, amen, amen. நம்மை நான் வஞ்சிக்காதபடி தேவனை வஞ்சிக்காதபடி மற்றவர்கள் மூலமாக வஞ்சிக்கப்படாதபடி காக்கப்பட கிருபை காக்கத்தின் நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம் பிதாகுமார பரிசாதவனை நாம் சோத்தரிப்போம் ஆவி ஆத்ம சத்து ஒப்படுத்து கத்தனை சோத்தரிப்போம் வருகைக்காரமாக ஆயத்தப்படுவாக கத்தனை சோத்தரிப்போம் ஜோம் அனுபவம் అలంకరం కళ ஆமே நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்துடைய கிருபை பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தாவியாவுடைய ஐக்கியமும் நம்மளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கத்தோட வருக வரைக்கும் எப்போதுக்கும் கூட இருப்பதாக alleluia alleluia alleluia alleluia praise தல்லான்